அப்படி என்னை இவர்கள் சரியாக பார்ப்பதில்லை இது பார்ப்பதில்லைன்னா அதில் வந்து இயற்கையாக எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க இருக்கும் பொழுதே எல்லாரும் அப்படி தான் இருக்கிறாங்கிறதுனால அதை குறை சொல்கிறதுக்காக இவர் சொல்லலை உண்மையை சொல்கிறார் அவ்வளோதான் இதில் இன்னொரு உண்மை காட்டுறாரு இந்த உண்மை மூடப்பட்டு உள்ளதுங்கிறது இந்த ஸ்லோகம் மூலமாக நம்ம காட்டுறோம் அவ்வளோதான் இல்லை அதுக்கு நல்ல இடத்துல கொண்டு முடியாது அப்புறம் இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த இடத்துல சொல்லலை இன்னொன்று நாம் புரிஞ்சிக்க வேண்டியது அந்த மூடப்பட்டுள்ளதே ஒருவன் தானாக விலக்கி விட்டு பார்க்க முடியாது அது வந்து தானாகவே ஒருத்தன் வந்து அதே ஏற்கனவே மூடப்பட்டிருக்கு அது என்ன மூடப்பட்டிருக்குன்னே தெரியாது மூடப்பட்டிருக்குன்னே தெரியாது அது எப்படி மூடப்பட்டிருக்குன்னு தெரியாது இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த மூட்டத்தை அதை நான் விளக்க போகிறேன் அப்படின்னா அதெல்லாம் முடியாது அதனால் உண்மை என்னென்னா ஒருவன் தானாகவே ஞானத்தை அடைதல் உண்மையை பார்க்கறதுக்கு முடியாது அவங்கவுங்களுக்கு பல பேர் நான் பயிற்சி பண்ணேன் முடிஞ்சது தியானம் பண்ண முடிஞ்சது நான் கனவு கண்டேன் ஞானம் வந்துச்சு எல்லாம் சொல்லலாம் அதெல்லாம் வந்து அவங்க எதை ஞானம்னு சொல்லிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல அவ்வளோ அவங்க எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டு அதை ஞானம் ஞானம் பண்ணான்னு நிறைய எதையோ ஒன்று கடவுள்னு புரிஞ்சிட்டு நானும் கடவுளை பார்த்தேன் நானும் கடவுளை பார்த்தேன் அவர் எதுக்கு கடவுள்னு பேர் வச்சாரோ அவர் அதை பார்த்தார் உண்மை ஆனால் சாஸ்திரம் வேதம் சொல்லக்கூடிய கடவுள் அது கிடையாது வேதம் சாஸ்திரம் சொல்லக்கூடிய கடவுளை வந்து ஒரு குருநாதன் தான் பார்க்க வைக்கணும் ஏன்னா கடவுளுங்கிறது ஒரு விஷயம் இல்லை பார்க்கறது இந்த உலகத்துல பல விஷயங்கள் இருக்கு அதுல கடவுள் ஒரு விஷயம் அப்படி கிடையாது அப்படி இருந்தாதான் இப்ப இவங்க சொல்றதுலாம் அப்படிதான் நான் கடவுளை பார்த்தேன் இல்லைன்னா அவரு கடவுளை பார்த்துருக்காரு அப்படின்னா எப்படின்னா இந்த உலகம் உலகம் இருக்கு உலகத்துல கடவுளும் ஒரு விஷயம் அப்படின்னு பாக்குறான் ஆனா அவர் ஒரு அதிசய பொருள் திறமையானவர் ரொம்ப பெரிய சர்வாதிகாரி இங்கே இல்லை வேற எங்கேயோ இருக்காரு இங்கே இல்லை வேற எங்கேயோ இருக்காரு ஆனா அவரு பேரு தான் இதெல்லாம் அவரை கடையில் போட்டு வச்சுட்டாங்க அவரும் அங்கதான் இருப்பாரு இங்க வரமாட்டாரு இந்த மாதிரி போட்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் தான் கவர் பண்றாரு என்னை சுருக்கமாக சிறியவனாக பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது தான் வேறு வேறு வார்த்தையில அச்சா இந்த சுலோகத்தை ஒருத்தர படிச்சோம் न अहं न निरुक्तञ्जे प्रकाशः प्रकाशः सर्वस्य सर्वस्य योगमाया योगमाया समावृतः समावृतः मूढोऽयं मूढोऽयं न अभिजानाति न अभिजानाति लोको लोको मां माम् अजम् अजम् अव्ययम् अव्ययम् அஜமான அவ்வியமான என்னை பார்ப்பதில்லை அடுத்த சொல்லுங்கள் Veda Vedam Adham Samatitani Samatitani Samatitani Samatitani Vartamanani Vartamanani Cha Cha Arjuna Arjuna Vartamanani Cha Vartamanani Cha अर्जुन भविष्याणि च भविष्याणि च भूतानि भूतानि मां तु मां तु वेद वेद न कश्चन न कश्चन वेदाहं वेदाहं समतीतानि समतीतानि वर्तमानानि च वर्तमानानि வர்த்தமானானி अर्जुन அர்ஜுன भविष्याणि च भविष्याणि च பவிஷ்யாணி ச भूतानि பூதானி அப்புறம் मां மாம் து வேத மாம் து வேத ந கஷ்டன ந கஷ்டன இது ஒரு இந்த செய்யுள் அமைப்புல நிறைய வார்த்தைகள் முன்னுக்கு பின்ன இருக்கிறதுல கொஞ்சம் இந்த வித்தியாசமா வ- வித்தியாசமானா கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அந்த வரிசையை புரிஞ்சிக்க முடியும் அதிதானி சமதி தமி அப்படி ஆரம்பிக்கிறது அர்ஜுனா வேணா முன்னாடி வச்சுக்கலாம் ஏ அர்ஜுனா கடைசி வார்த்தையா இருக்கு ஏ அர்ஜுனா சமதி தாமி சமத்த சமதி தாமி ச அதிதானினா கடந்தவைகள் இதுவரைக்கும் சிருஷ்டி தோன்றியது தோன்றியதிலிருந்து இந்த மொமெண்ட் வரைக்கும் இந்த போரில் நீ வந்து நிற்கிற நீ என்கிட்ட கேள்வி கேட்ட நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன்னா இப்போ என்னெல்லாம் பதில் சொல்லியிருக்கணும் இந்த நொடி வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலையும் என்னென்னலாம் நடந்ததோ அதெல்லாம் அதித்தானி நடந்தவைகள் பேச முடியல நடந்தவைகள் கடந்தவைகள் ஸோ உனக்கும் எனக்கும் உள்ள அதெல்லாம் எனக்கு தெரியுங்க வேத வேதன்னா எனக்கு தெரியும் அப்படிங்கிறார் ஏ அர்ஜுனா அகம் வேத நான் அறிகிறேன் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது எனக்கு இப்போவும் நல்லா தெரியும் எதெல்லாம் நல்லா தெரியுது சமத்தி நீ என்னெல்லாம் நடந்ததோ எல்லாம் நல்லா தெரியுது அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்கும் உள்ளது மட்டும் இல்லை அப்புறம் அப்படின்னா இந்த போரை பற்றிய விஷயம் மட்டும் இல்லை அப்படின்னா உன் வீட்டு பிரச்சனை என் வீட்டு பிரச்சனை மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம குடும்பம் நம்ம உறவினர்களோட பிரச்சனை மட்டும் இல்லை உலகத்தில் எத்தனை குடும்பம் இருக்கோ எல்லா குடும்ப பிரச்சனையும் எனக்கு தெரியும் எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாருடைய வாழ்க்கை பிரச்சனையும் தெரியும் அவங்களுடைய பழைய பிறவிகள் எல்லாம் எனக்கு தெரியும் அதே போல இந்த உயிரினங்கள் இருக்குன்னா இந்த உயிரினங்களை பத்தி அவங்களுடைய சுக துக்கங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் என்ன நடந்துட்டு இருக்கு என்ன நடந்தது அப்படின்னா இது வரைக்கும் அவங்கெல்லாம் எந்தெந்த பாதையை தாண்டி வந்திருக்காங்கன்னு தெரியும் ஒரு ஒரு உயிரினங்களை பற்றி தெரியும் உயிர் அற்றவைகள் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு ஏன் இயங்கிக்கிட்டு இருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அதுவும் எனக்கு தெரியும் இதெல்லாம் சேர்ந்து சம் அதி தாண்டி நன்கு கடந்து சென்றவைகள் அத்தித்தண்ணின்னா கடந்து சென்றவைகள் சம் அத்தித்தண்ணின்னா என்ன இவைகள் எல்லாம் நெறிப்படி கடந்துள்ளன அப்படி கடந்தவைகள் அப்படின்னா நியத்திகளின்படி கடந்துள்ளன அப்படி நியத்திகளின்படி கடந்தவைகள் ஏன்னா நியத்தியாக இருப்பதே இவர் தான் நியத்திகளின்படி ஆட்சி செய்வதே இவர் தான் அதனால எல்லா டேட்டாவும் இவர்கிட்ட இருக்கு எல்லா உண்மைகளும் இவர் தெரிஞ்சிருக்கு அகம் வேத சமதி தாண்டி ஏ அர்ஜுனா எல்லாம் எதெல்லாம் கடந்து போச்சோ அது எல்லாம் நினைவு அதே போல ச மேலும் வர்த்தமானி வர்த்தமானம் அப்படின்னா நடைமுறையில் இருப்பது இப்பொழுது இருப்பது பிரசன்டென்ஸ் நிகழ்காலம் இப்போ உலகத்துல இந்த நொடியில எங்கெங்க என்னென்ன நடந்துட்டு இருக்கு இந்த படையில என்னென்ன நடந்துட்டு இருக்கு யார் யார் மனசுல என்னென்ன ஓடிட்டு இருக்கு ஓ மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு எல்லாம் சேர்ந்து வருத்தமானம் வருத்தமானிச்ச வருத்தமானத்தையும் நிகழ்காலத்தையும் முழுமையாக அகம் வேத நான் அறிகிறேன் அதுவும் எனக்கு தெரியும் அப்புறம் அதோட விடல அவர் பவிஷ்யானிச்ச பவிஷ்யானின்னா இனிமேல் வரப்போவை இனிமே இந்த உலகத்துல எங்கெங்க என்னென்ன நடக்கும் யார் யார் வாழ்க்கையில் என்ன நடக்கும் சொல்ல இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய இந்த தேகமாக இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணன் இறந்த பிறகு கூட இந்த உலகத்தில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாம் அகம் வேத அதுவும் எனக்கு தெரிஞ்சதா அப்ப எனக்கு தெரியாதது என்ன ஒண்ணுமே இருக்கு ஏன்னா நான் தான் காலமாக இருக்கிறேன் நான் தான் விஷயங்களாக இருக்கிறேன் எல்லாமா இருக்கிறது நான் தான் அதனால எனக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது பவிஷ்ய அணிச்ச பூத்தாணி பூத்தானின்னா வரப்போற விஷயங்கள் இருப்புக்கள் உயிரற்றவைகளோ உயிருள்ளவைகளோ என்னென்னலாம் இந்த உலகத்தில் இருக்க போகிறது அவைகள் எல்லாம் பூத்தாணி இனிமேல் வரப்போகக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் அறிகிறேன் அதனால் இந்த இடத்துல பூத்தாணின்னா விஷயாணி விஷயங்கள்னு சொன்னாலே போதும் அது ஒன்றும் பெருசாக வேறு எதுவும் பொருள் தேவையில்லை விஷயாணி அதே போல இந்த பூத்தானிங்கிறத ஒரு ஒரு இடத்துலையும் காப்பி பேஸ்ட் கூட பண்ண முடியும் சமதீத்தானி பூத்தானி கடந்து போன விஷயங்கள் அதே போல வர்த்தமானி பூத்தானி இருக்கின்ற விஷயங்கள் நிகழ்காலத்தில் பவிஷ்யானிச்ச பூத்தானி வரக்கூடிய காலத்தில் இருக்க போகின்ற விஷயங்கள் அப்படியும் காப்பி பேஸ்ட்டும் பண்ணிக்க முடியும் முக்காலத்தையும் முக்காலத்தையும் முக்காலத்திலும் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தானின்றது வந்து உலகத்தாரில்லை இல்லை இல்லை பூத்தானின்னா இருப்புகள் என்னெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் விஷயங்கள் உயிருள்ளவைகள் உயிரற்றவைகள் அது மட்டும் இல்லை குணங்கள் இந்த பஞ்சபூதங்களினுடைய இதைத்தான் பூத்தானி பஞ்சபூதங்களால் எல்லாமே அடக்கும் அப்படிங்கிறதா பூத்தானி பூத்தங்களால் ஆனவைகள் அப்படிங்கும்போது எல்லாமே அடக்கம் ஆமாம் ஆமாம் இப்படி எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு யாருக்கு எனக்கு தெரிந்திருக்கிறது என்கிறார் ஸ்ரீகிருஷ்ணன் இந்த நான் நான் அறிபவன் இந்த நான் அறிபவன் ஏதோ நிகழ்காலத்தை மட்டும் அறிகிறான்னு நினச்சிக்கின்றது அவன் கடந்த காலத்தையும் அறிகிறான் எதிர்காலத்தையும் அறிகிறான் நிகழ்காலத்தையும் அறிகிறான் ஏதோ தெரிஞ்சதை மட்டும் அறிகிறான்னு கூடாது தெரிந்ததையும் அறிகிறான் தெரியாதவைகளையும் அறிகிறான் அது எப்படி சார் தெரியாதவைகளை அறிகிறான்னு சொல்றீங்க தெரிந்தவைகளை தெரிந்தவைகள் என்று அறிகிறான் தெரியாதவைகளை தெரியாதவைகள் என்று அறிகிறான் கடந்த கால விஷயங்களை கடந்த கால விஷயங்கள் முடிந்துவிட்டன என்று இப்பொழுது அறிகிறான் எதிர்கால விஷயங்களை எதிர்கால விஷயங்கள் இனிமேல் வரப்போகிறது என்று இப்பொழுது அறிகிறான் நிகழ்கால விஷயங்களை நிகழ்கால விஷயங்கள் இப்பொழுது இருக்கின்றன என்று இப்பொழுது அறிகிறார் கரெக்ட் எல்லாமே இப்பொழுது அறிகிறார் யார் எல்லாம் எனக்கு தெரிந்திருக்கிறது பரம் ஆத்மாவுக்கு தெரிந்தே இருக்கிறது ஆனால் தூ நாலாவது பாதத்தில் மாம் தூ தூண்டா ஆனால் மாம் என்னை மாம்னா என்னை அகம்னா நான் மாம்னா என்னை தூ மாம் ஆனால் என்னை ந கஷ்டன ககன்னா யார் யாரோ கஷ்டனா யாரோ ந கஷ்டன யாருமே கிடையாது ந கஷ்டன ஒருத்தருமே கிடையாது வேத அறிதல் கிடையாது ஒரு வேதனை அறிதல் யாருமே என்னை அறிதல் கிடையாது மாம் து என்னையோ ந கஷ்டன வேத யாருமே அறிவதில்லை அப்போ இந்த நான் பரமாத்மா தான் எல்லாமாக இருப்பது அந்த காட்சிக்குள் உள் வந்தவர்கள் ஒன்று ஒன்றையும் பார்த்துக்கிட்டு அறிந்து கொண்டு இருக்கிறார்கள் சுப்பிரமணி மானை பார்க்குறான் மயிலை பார்க்குறான் மயில் சுப்பிரமணியை பார்க்குது ஆனால் இவர்களாக இருப்பது நான் நான் இவர்கள் நான் இவர்கள் எல்லோரும் என்ற வேஷத்தில் இருக்கிறேன் என்பது எனக்கு தெரிந்திருக்கிறது ஆனால் நான் தான் அவர்கள் என்ற வேஷத்தில் இருக்கிறேன் என்று அவர்களுக்கு தெரியவில்லை அவங்க தோற்றங்களுக்குள்ளதான் பாக்குறாங்க ஆனா நான் எல்லாத்தையும் பாக்குறேன் அவங்க தோற்றத்துக்குள்ளதான் பார்த்துட்டு இருக்காங்கிறதையும் பாக்குறேன் நான் தான் எல்லாமாக இருக்கிறேன் என்பதையும் பார்க்கிறேன் அவர்கள் ஆனால் என்னை பார்க்க முடியவில்லை இல்லை ஏன்னா மூடக மூடப்பட்டுள்ளது அவர்களுக்கு இந்த உண்மை அது போன சுலோகத்தில் சொல்லியிருந்தாரு அந்த காரணத்தினால் இது நடக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறார் மாம் துரியத ந கஷ்டன அர்ஜுனா வே உயிர் வாழ்ந்து உயிர் வாழ்ந்து காலமாகி விட்டவையும் காலமாக இப்பொழுது இப்பொழுது இருக்கின்றவையும் இருக்கின்றவையும் அவ்வாறே அவ்வாறே இனி இனி தோன்ற போகின்றவையும் தோன்ற போகின்றவையும் ஆன ஆன எல்லா எல்லா விஷயங்களையும் விஷயங்களையும் நான் அறிவேன் நான் அறிவேன் ஆனால் ஆனால் சிரத்தையும் சிரத்தையும் பக்தியும் பக்தியும் இல்லாத இல்லாத எந்த மனிதனும் எந்த மனிதனும் என்னை அறிவதில்லை என்னை அறிவு அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சேர்க்குறேன் அப்படியே சந்தடி சாக்கில்னு சொல்லுவாங்க அப்படியே எதுக்கோ இல்லை இது ப்ரீவியஸாக இவ்வளோ லெசன்ஸ் பார்த்து இந்த இதெல்லாம் இதெல்லாம் புரியாமல் இது படித்தா தப்பாக தான் தோணும் நமக்கே தப்பாக தான் தோணும் இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆட் பண்ணி அவங்களுடைய இதை கொஞ்சம் கொடுத்ததுனால தான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெறுப்பேற்றியது ஆனால் உண்மையான ரீதியாக இப்போ நீங்கள் கொடுக்குற மாதிரி போச்சுன்னா இது ரொம்ப தேன்னு மாதிரி இருக்குது இன்னொன்று தேவாமல் இந்த புத்தகம்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும் சில நேரம் அதை படிச்சா இன்னும் ப்ராப்ளம் இருக்கும் இங்கே சொல்லியிருப்பாங்க அதுக்கு இவங்க புரிஞ்சுக்கிட்டதே தப்பு அந்த தப்பை சரின்னு சொல்லி நியாயப்படுத்தி ஒரு பேராகிராஃப் அதை ரெண்டு நடக்கும் அதை படித்தா ஒண்ணு பிடிக்காம போகும் இன்னொன்று அதை படிச்சு யாருக்கா பிடிச்சது நான் முட்டெல்லாம் போயிடுவோம் ஏன்னா அப்புறம் அந்த திசையில மனசு சிந்திக்க பழகி ஒரு இடத்துக்குள்ளேயே போய் கட்டமைப்புக்குள்ள அடங்கி மூளையில் நின்று மாட்டிப்பான் இப்போ அவன் வந்து விரிவடைகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு விஷயம் அதனால தான் அதனால தான் ஒன்று என்னென்னா சாஸ்திரத்தை தானாக படிக்க முடியாது வெடிச்சா எங்க போய் மாட்டோம்னு நமக்கு தெரியாது ஒருவேளை மாட்டினா முடிஞ்சு போயிடுச்சு வெளியில வர முடியாது அவங்களுக்கு தவறான கருத்துக்களையே நம்பிக்கிட்டு சரி சரி நம்பிக்கிட்டு வாழ்ந்து கூட முடியும் இது போல அப்புறம் என்னன்னா இது போல புத்தகம் தானா படிச்சவங்க தான் புத்தகம் எழுதிருக்காங்க அப்புறம் அவங்களே தப்பா புல படிச்சு தானா படிச்சது தப்பு அதை ஏன்னா தப்பா புரிஞ்சுப்பாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா புரிஞ்சதை சரின்னு நினைச்சிட்டு அதை பத்தி விளக்கம் எழுதிட முடியும் சொற்பொழிவு கொடுக்க இப்ப இப்போ என்னன்னா அவங்க கேட்குறவங்க ஓ தானாக தானே படிக்கக்கூடாதுன்னு இருக்காங்க நான் இவர் சொல்லி கொடுத்து தானே கத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவருக்கு கருத்து தப்பு இப்போ அவர் சொல்லி கொடுத்த கற்றுக்கிட்டா என்ன வந்து அது திரும்பவும் தப்பாக தான் இருக்கும் அப்புறம் அவரு எழுதுன புத்தகத்தை படிக்க முடியுது எப்பயும் தானா புத்தகத்தை படிக்கும்போது தவறாக தான் புரியுது அப்புறம் அவரு தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவர் எழுதுனதை இன்னொருத்தன் தானாக படித்தா ஆகும் ஏற்கனவே அது தவறையே கூட சரியாக புரிஞ்சிக்க முடியாது அப்புறம் இவன் ஒரு புது தப்பு பண்ணுவான் அப்படியே எல்லாம் உருமாறிக்கிட்டே போயிட்டு ஒரு பானைன்னு வச்சு கிருஷ்ணரை பானை மாதிரி வச்சு சொன்னாங்க பானையை குடிச்சுட்டாங்க அவ்வளோதான் உள்ள இருக்கிற களிமண்ணை தெரியும் சின்ன பெண் நான் நான் மறந்தனால தப்பா போச்சுட்டு அதான் அந்த இடத்துல அவர் சொல்றதுக்கு காரணம் வேற அவர் சொல்ற பகவான் சொல்றாங்க கிருஷ்ணன் சொல்லி கரெக்ட் சொல்றாங்க ஆமா எப்பயுமே குரு சிஷ்ய பாவனை எப்படி இருக்கணுங்கிறத இந்த இடம் விளக்குது குரு சிஷ்ய பவனையில் சிஷ்யன் வந்து குருவை ஈஸ்வரன் தான் சொல்லி பார்க்கணும் அதே போல் பெற்றோர் குழந்தை உறவுலையும் குழந்தைகள் வந்து பெற்றோர்களை ஈஸ்வரன் சொல்லி தான் பார்க்கணும் சொல்லி தான் பார்க்கணும் போது இது வந்து சட்டம்லாம் கிடையாது இதெல்லாம் மோட்ச சாதனம் இல்லை வேண்டாம் இடத்துக்குலாம் வேண்டாம்னு விட்டு போகலாம் அப்படி எடுத்துக்கிட்டா அது மோட்ச சாதனம் ஆகிடுது எடுத்துக்கலன்னா அது ஒரு தீட்ச சாதனமாக அது வேற எதுக்கும் அது பயன்படுத்தி தவிர மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போகிறது சாத்தியத்துக்கு அழைச்சிட்டு போகிறது வேற ஏதோ குழப்பத்தில் வாழலாம் அதனால மாதா பிதா குரு தெய்வங்கிறது என்னன்னா இதை இப்படி பார்க்க பழக வேண்டும் அப்படி டியூன் பண்ணியாச்சுன்னா மைண்டை அப்படி டியூன் பண்ணிட்டு அதனால வரக்கூடிய சுக துக்கம் அதனால துக்கமும் வரலாம் அம்மா அப்பாவை வந்து ஈஸ்வரன்னு பார்க்கறதுனால எனக்கு சிரமமும் வரலாம் இல்லைன்னா லூசுன்னு சொல்லி திட்டு தீக்கி இருந்துட்டு போயிட்டா பிரச்சனை நான் தப்பிச்சாச்சு இப்போ நான் ஈஸ்வரன் பார்த்தேன்னா நான் தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாமல் போயிடும் இப்போ நான் அரெஸ்ட் ஆகிறேன் இப்போ நான் என்னென்ன பல பேரை தாண்டுகின்றது அதுதான் அதுதான் சாதனம் வேற ஒன்றுங்க அதுதான் மோட்ச சாதனம் தப்பிக்காம இருக்கிறத மோட்ச சாதனம் தப்பிச்சா என்னைக்குமே இவர் இங்க பார்க்கும்போது அப்போதைக்கு அது கஷ்டமா இருக்கும் ஆனா இவங்களுக்கு பின்னாடி வரவங்க இது பார்க்கும்போது இவங்க பார்ப்பாங்க இல்லைங்களா அப்ப வந்து இது ரொம்ப அப்போ ஒரு ஆனந்தம் இருக்கு இல்லைங்களா அப்போ அந்த இது வரிசையாக போயிட்டு இருக்கு இப்போ இந்த இடத்துல அது வந்து அவனுக்கு அப்போ மோட்சத்துக்குள்ள அப்போ இது வந்து கஷ்டம் இல்லை இது ரொம்ப சுலபமான ஒரு வழி இது கஷ்டம்னு நம்மளாம் நினைச்சு இது வந்து அந்த காலத்தில் அப்படிதான் இருந்து வழக்கத்தில் பெற்றோர்களையும் குருநாத்தர்களையும் ஈஸ்வரன் தான் பார்க்கறது வழக்கமா இருக்குது அதனால அவங்களும் தங்களை அந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு தான் பேசினாங்க அப்படிதான் வச்சுக்கணும் ஒருத்தர் வந்து குருங்கிற ஸ்டேட்டஸில் இருக்கும்பொழுதும் சரி பெற்றோருங்கிற ஸ்டேட்டஸில் இருக்கும்பொழுதும் சரி உண்மையிலேயே தன்னை ஈஸ்வராங்கிற நிலைமையில் வச்சா அப்போ ஒரு ஈஸ்வரன் தன்னை நாடி வந்தவர்களிடம் எப்படி அணுகுவாரோ அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற மனப்பக்குவமும் விழிப்புணர்ச்சியும் இருந்தால் அந்த கைடன்ஸ் என்னவோ சரியாகும் அப்போ இவர் வந்து தன்னை அந்த நிலையில் வைத்துக்கொள்ளத்தான் வேண்டும் அதனால தான் கிருஷ்ணர் அந்த நிலையில வச்சுக்கிட்டு பேசுறாரு என்ன அர்ஜுனர் ஏற்கனவே நம்ம அந்த ஸ்லோகம்லாம் பார்க்கல கிருஷ்ணர்கிட்ட வந்து கேட்டிருக்கிறார் ரெக்வெஸ்ட் வச்சிருக்கிறார் நமக்கு பண்ணாமல் இருக்கிறவங்கிறதுனால தான் இதில் ஆனால் எச்சரிச்சிருக்கோம் அது பிறகு பார்ப்போம் முடிச்சுட்டு பார்க்கலாம் என்னன்னா தன்னை சொல்றாரு நீ தான் எனக்கு கத்தின்னு அவர் சொல்றாரு நீ தான் என்னை காப்பாற்றணும் நான் வந்து அலைக்கழிக்கப்பட்டிருக்கேன்னு அவர் ஈஸ்வரா மாதிரி பவனை அமைச்சிட்டு சரணடைகிறார் சரண் அடைஞ்சதுனால இவர் என்ன பண்றாரு ஓகே நிலைமை இப்படி இருக்கு இது வந்து நம்ம வந்து போதனை கொடுத்து தான் ஆகணும் இப்போது சாதாரண ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் இங்கே எடுபடாது ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் தான் முதல்ல ரெண்டு ஸ்லோகத்தில் ஞாபகப்படுத்துறாரு நம்ம அது பார்த்தோம்னு நினைக்கிறேன் குத்தஸ்துவா கஷ்மா பலாறு அறவுறாரு அதெல்லாம் ஃப்ரெண்டு செய்ய முடியும் ஒரு ஃப்ரெண்ட்லி ஏண்டா லூசு படிச்சதுல ஒன்றும் ஞாபகத்தில் இல்லையா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்ல முடியும் ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில் அவர் சொன்னார் சொன்னதுக்கு அப்புறமும் அர்ஜுனர் வந்து திரும்ப அந்த சரணாகதியை பேசுகிறார் அப்புறம் தான் இவர் முடிவு பண்ணுறாரு ஓ இது வந்து இந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்து தான் பேசணும் உபதேசம் தான் பண்ணி அவங்க இப்போ இருக்குது நிலைமைக்குன்னு சொல்லிட்டு உபதேசம் அவர் ஆரம்பிக்கிறாரு தன்னை குருங்கிற அதாவது ஈஸ்வரங்கிற ஸ்டேட்டஸில் வச்சுக்கிட்டு பேசுகிறாரு அப்போ அந்த வார்த்தைகள் அதுக்கு அந்த மாதிரி வரும் ஓகே இந்த ஸ்லோகத்தை திரும்ப படிச்சுட்டு அடுத்த ஸ்லோகம் போவோம் வேத அகம் வேத அகம் சமதீதாமி சமதீதாமி வர்த்தமானம் च वर्तमानानि च अर्जुन अर्जुन भविष्याणि च भविष्याणि च भूतानि भूतानि मां तु वेद मां तु वेद न कश्चन न कश्चन इच्छाद्वेष इच्छाद्वेष அடுத்த சொல்ல மாட்டோம் इच्छा इच्छा द्वेष द्वेष समुत्थेन समुत्थेन इच्छा द्वेष इच्छा द्वेष समुत्थेन समुत्थेन द्वन्द्व द्वन्द्व द्वन्द्व द्वन्द्व मोहेन मोहेन द्वन्द्व मोहेन द्वन्द्व मोहेन भारत भारत द्वन्द्व मोहेन द्वन्द्व मोहेन भारत भारत सर्वभूतानि सर्वभूतानि सम्मोहं सम्मोहं सर्वभूतानि सर्वभूतानि सम्मोहं सम्मोहं सर्गे यान्ति सर्गे यान्ति परन्तप परन्तप सर्गे यान्ति सर्गे यान्ति परन्तप परन्तप इच्छाद्वेष इच्छाद्वेष समुत्थेन समुत्थेन द्वन्द्वमोहेन द्वन्द्वमोहेन भारत பாரத सर्वभूतानि சர்வபூதானி सम्मोहं सम्मोहं सर्गे यान्ति சர்க்கே யாந்தி பரந்தப பரந்தப இது எப்படி நடந்துச்சு இந்த இந்த போன ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட விஷயம் ஏன் நடந்தது ஏன் நடக்குது அப்படிங்கிற டெக்னிக்கலான சில ரீசன் சொல்றாரு ஆனா இந்த ரீசன்லாம் நமக்கு ஏற்கனவே வேறு ஸ்லோகங்கள்ல பார்த்தது தான் அதை இவர் வேற மாடல்ல சொல்றாரு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் புரிஞ்சுக்கிறது பாரத ஹே பாரத பாரதம்னா என்னென்ன பொருள்லாம் ஒன்றாவது நிலையிலேயே பார்த்துருக்கோம் பாவில் ரமித்து கிடப்பவனே ஞான குலத்தில் பிறந்தவனே ஞானியே அப்படின்ட்டு அர்த்தம் பாரத அப்படின்னா பாரத வம்சத்தில் பிறந்தவனாலையும் இவர் பாரத அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம் அது இவரே பாரதனா ஞானியாக இருக்கிறதுனாலையும் பாரத்னு கூப்பிட்டுருக்கலாம் ஸோ ரெண்டு பொருளுமே இருக்குது பாரத வம்சம்னாலும் பாரத்னா என்ன பொருள் அந்த வம்சத்துக்கு பாவில் ரவித்து கிடப்பவர்கள் பாரதர்கள் அப்படி பான்னா ஞானம் இந்த மெய் ஞானத்தை தான் பான்னு சொல்கிறது ओके हे भारत இச்சா துவேஷ சமுத்தேன உத் அப்படின்னா எழுந்திருத்தல் உத்தேன எழுந்திருப்பதால் சமுத்தேன அப்படின்னா என்ன மிக நன்றாக எழுந்திருப்பதால் மேலோங்குவதால் ஆதிக்கம் செய்வதால் என்ன மேலோங்குவதால் எழுந்திருப்பதால் இச்சா துவேஷம் இச்சான்னா என்ன ஆசை விருப்பம் அப்புறம் துவேஷம்னா என்ன வெறுப்பு விருப்பு வெறுப்பு ஒன்று எனக்கு இதை பிடிக்கும் அல்லது எனக்கு பிடிக்காது வெறுப்பை பிடிக்காதுன்னு சொல்றது கூட பிரச்சனை இல்லை எனக்கு அது வெறுப்பாக இருக்குங்கிறது தான் பிரச்சனை இது எனக்கு இது பிடிக்கும்னு சொல்றது பிரச்சனை இல்லை இது எனக்கு பிடிக்கும் அதனால் நான் அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற விரி அதான் இச்சாங்கிறது இந்த இடத்துல சரி இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் வேறு வேறு ஃப்ளேவரில் பொருள் வேறு வேறு ஃப்ளேவர் வேறு வேறு நிலைகளில் பொருள் இருக்கும் வேறு வேறு சாயலில் பொருள் இருக்கும் எந்த சாயலில் பேசிகிட்டு இருக்காருன்னு புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் சிக்கலான இடம் இந்த இடத்துக்கு இப்போ நம்ம சொல்ல போகிற விளக்கத்துக்கு இந்த இடத்துலேயே விளக்கம் இல்லை வேறு இடங்களில் ஆனால் சொல்லப்பட்டது அதாவது ஒருவனுக்குள் சாதாரணமாக வரக்கூடிய இச்சைகள் என்னைக்கு பிரச்சனை கிடையாது ஆசைகள் பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த ஆசை வெறியாகுது இதுதான் பிரச்சனை தீவிரமாகி நான் இதை விட்டு கொடுக்க முடியாது நான் இதை அடைஞ்சே ஆவேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுதான் பிரச்சனையா அந்த இச்சையை தான் இங்க சொல்றாரு அதனால தான் அதை எப்படி விளக்குறாருன்னா சமுத்தேனங்கிற வார்த்தையினால விளக்குறாரு இருப்பதால் பிரச்சனை இல்லை அது சமுத்தனமாகும் என்னது அது வெறிபிடிச்சு எழுதிருக்கு அதான் சமுத்தேன இந்த இச்சா சமுத்தேன இச்சா இச்சையானது வெறிபிடித்து எழுந்திருப்பதால் அப்புறம் துவேஷ சமுத்தேன துவேஷம் வெறி பிடித்து எழுந்திருப்பதால் துவேஷம்னா என்ன வெறுப்புணர்ச்சி ஸோ இந்த இச்சை துவேஷம் வெறி பிடித்து எழுந்திருப்பதால் பிளஸ் துவந்துவ மோகேன இது ஏன் எழுந்திருக்குது அப்படின்னா துவந்துவ மோகத்தினால் எழுந்திருக்கிறது துவந்துவ என்றால் இரட்டை துவேன்னா ரெண்டு துவந்துவம்னா இரட்டை மோகம்னா என்ன குழப்பம் ஸோ இரட்டை குழப்பம் அப்படின்னா என்ன அர்த்தம் இது அறிபவன் வேறு அறியப்பட்டது வேறு என்ற குழப்பம் நான் இந்த உலகத்தை அறிபவன் இந்த உலகம் எனக்கு அறியப்பட்டது இது இருக்கே உண்மையிலே இந்த ஸ்டேட்டஸே குழப்பங்கிறார் இது உண்மையிலே ஒரு சிக்கலாக நடந்தா ஆனால் இதை நம்ம பல இடத்துல பார்த்துருக்கோம் இதை வேற ஒரு மாடல் அவர் சொல்கிறார் அந்த மாடலை பா புரிஞ்சுக்கிறது இன்னும் நல்லது நமக்கு ஒரு கிஃப்ட் அது அதாவது உண்மை என்னன்னா இந்த நான் என்ற வேஷத்தில் இருப்பது சாட்சாத் கடவுள் இறைவன் இந்த இறைவன் கடவுள் தான் எல்லாமா இருக்கிறார் அறிபவனாகவும் இருக்கிறார் அறியப்பட்டதாகவும் இருக்கிறார்னு சொல்லும் பொழுது இப்ப இருக்கிறது ஒண்ணுதான் ஆயிடுது ஒண்ணுதான் ஆயிடுது அறிபவன் அறியப்பட்டதுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அறிபவன் ஒண்ணு கிடையாது அறியப்பட்டதுன்னு ஒண்ணு கிடையாது ஏன்னா ரெண்டாகவும் இருப்பது ஒன்றுங்கிறதுனால உண்மையில் உண்மையில் மேலோட்டமா பார்த்தா ரெண்டு இருக்கிற மாதிரி தெரியும் கரெக்ட் இப்போ கடலில் அலை வருது ஒரு அலையை இன்னொரு அலை வந்து மோதுது தண்ணீர் பலாரும் பறக்கும் கரெக்டா ரெண்டு அலைகள் மோதியும் ஒரு அலை பெருசா வருது இன்னொரு அலை சின்ன சின்ன அலை செவனேன்னு போயிட்டு இருக்கிறவங்க போய் மோதுறான் மோதி விபத்து நடக்கிறாங்க அப்போ மோதிய அலை மோதப்பட்ட அலை அப்படி ரெண்டு அலை இருக்கு கரெக்டா ரெண்டு அலை மோதுனதுனால என்னமோ ஒன்று நடக்குது ஒரு சத்தம் வருது நீர் பறக்கிறது இதெல்லாம் காட்சி ஆனால் உண்மை என்ன இருப்பது நீருங்கிற உண்மையை வச்சுக்கிட்டு பார்த்தா மோதிய நீர் மோதப்பட்ட நீர்லாம் ஒன்று கிடையாது இருக்கிறது நீர் தான் கரெக்ட் மோதிய நீருக்கும் மோதப்பட்ட நீருக்குலாம் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது ஒரு நீர் அப்படியெல்லாம் இருக்கிறது அலைங்கிற ஸ்டேட்டஸில் பார்த்தா மோதிய அலை மோதப்பட்ட அலை நீர்ங்கிற ஸ்டேட்டஸில் பார்த்தா மோதிய நீர் மோதப்பட்ட நீர்லாம் ஒன்றும் கிடையாது இருக்கிறது ஒரு நீர் அவ்வளோதான் அது நீர் அப்போ அறிபவனாக இருப்பதும் கடவுள் அறியப்பட்டதாகவும் இருப்பது கடவுள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்ப என்ன உண்மையில் இருப்பது கடவுள் தான் நீர் அப்ப அறிபவன் அறியப்பட்டதுங்கிறதுலாம் என்ன அலை மாதிரி சும்மா அது பேசிக்கிறதுக்கு ஒரு பொழுதுபோக்குக்கு பேசிக்கிறதுக்கு தான் லாயக்கை தவிர அதுக்கு மேல அதுல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது உண்மை கிடையாது இப்போ ஆனா இது உண்மை தெரிஞ்சிட்டு டீல் பண்ணணும் இப்போ உண்மை என்னன்னா இட்லியாக இருப்பதும் கடவுள் தான் பசியுடன் இருப்பவனும் கடவுள் தான் கரெக்டா இப்போ பசியுடன் இருக்கும் நான் கடவுள்னா வெளியில இருக்கிற இட்லியும் கடவுள்னா நான் ஏன் சார் அந்த இட்லியை சாப்பிடணுங்கிறான் பதில் என்ன பசியாக இரு பசியுடன் இருக்கும் நீயாக இருப்பதும் கடவுள் வெளியில் இருக்கிறது இட்லியாக இருப்பதும் கடவுள் அதனால தான் நான் சொல்றேன் நீ இட்லி சாப்பிட்றது தப்பு இல்லைங்கிறேன் அதனால தான் தப்பு இல்லை சாப்பிடு என்ஜாய் பண்ணு இல்ல இல்ல நான் சாப்பிடாம இருக்க போறேன் இது தப்பு இல்லை இரு தப்பு இல்லை தாங்க முடியும்னா இரு தாங்க முடியல சார் சாப்பிட்ட தொலை ரெண்டாவது இருப்பது ஒரு கடவுள் தான் இது தோற்றம் வேஷத்துக்கு வந்துடுச்சுன்னா வேஷம் வேஷத்தினால் தோற்றம் வந்துடுச்சுன்னா அப்புறம் அதுக்கு பதிலும் அந்த பிரச்சனையும் தோற்றத்துக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு தீர்வும் தோற்றத்துக்கு வந்துருச்சுன்னா என்ன செய்யணுமோ செய்ய வேண்டியதுதான் அப்புறம் என்ன இருக்கு இதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது டீல் பண்ணும்பொழுது இதை மறக்காமலும் டீல் செய்ய முடியும் இதை மறந்து போயும் டீல் செய்ய முடியும் இந்த உண்மை தெரியாமலும் டீல் செய்ய முடியும் இதில் யார் எங்கே இருக்காங்கிறது தான் மேட்டர் வேற ஒன்று இதை மறக்காம டீல் பண்ணியாச்சுன்னா ஞானி சொல்லி கொடுத்தும் டீல் பண்ணும்போது மறந்து போயிட்டான்னா அவனுக்கு பேர் முமுக்ஷு அல்லது தபஸ்வி தபஸ்வி தபஸ்ல இருக்கிறார் இந்த ஞானத்துடன் டீல் பண்ண பழகிறதுக்கான தவத்தில் இருக்கிறார் மறக்கிறாரு திரும்ப எழுந்திருக்கிறார் மறக்கிறாரு திரும்ப எழுந்திருக்கிறார் இவருக்கு பேர் தபஸ்வி இப்படி ஒண்ணு இருக்குன்னே தெரியாம வளர்கிறவன் அஞ்ஞானி அவ்வளோதான் வேற ஒன்றும் கேள்வி உண்மையை துணியும் பார்க்காதவர் கேள்விப்படவும் இல்லை அவர் தான் மூடாக அவர் தான் மூடா மூடர்களாக இருக்கிறார் மூடப்பட்டவர்களாக இருக்கிறார் அப்படி இதான் துந்துவ மோகங்கிறது என்ன இந்த நான் வேறு அறியப்பட்ட உலகம் வேறு நான் இந்த உலகத்தில் எப்படியாவது பழைச்சிடணும் ஒரு பிறவி கிடைச்சிருக்கு இது சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டோம் மாப்பிள்ள ஏமாந்துடாத மச்சி புழைச்சிக்கோ டேய் விவரமா இரு இந்த உலகத்துல நீ மாட்டிட்டு ஏமாந்து போயிடாது விவரமா இருந்து என்ஜாய் பா என்ஜாய் கிடைச்ச பிறகு என்ஜாய் பண்ணிக்கோ விட்டுடாத விட்டுடாத இதுதான் இந்த துந்துவம் உண்மை என்று நினைப்பினால் துந்துவம்னா என்ன இரண்டும் வேறு வேறு இரண்டும் தனித்தனி இரண்டும் தனித்தனி என்பது உண்மை என்பதே மோகம்னுட்டார் மோகம்னா என்ன ஞாபகம் இருக்குங்களா ஏற்கனவே நம்ம ஒரு சுலபத்தில் பார்த்தோம் குழப்பம் இல்லைன்னா தான் மோகன் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோம் கிருஷ்ணன் மோகன் அவர் குழப்பத்தில் கிங் அவர் அவர் குழப்பில் மற்றவங்க குழப்பி போயிருந்தீங்க அவர் பார்த்தாச்சுன்னா ஸ்டார் வந்துட்டாங்களா என்ன பண்ணுறது புரியலையே அப்படின்னு பாஸ் வந்தால் ஒர்க்கருக்குலாம் குழப்பம் கை கால் நடுக்க ஆரம்பிச்சது அது மாதிரி கிருஷ்ணர் வந்தாச்சுன்னா மற்றவங்களுக்கு குழப்பம் ஆகிடுது அதனால அவருக்கு பேர் மோகன் ஸோ மோகம்னா குழப்பம் தடுமாற்றம் தடுமாறிடுறாங்க என்ன எதில் தடுமாறிடுறாங்க இந்த துந்துவங்கிறது வெறும் காட்சி மாத்திரம் மோதிய அலை மோதப்பட்ட அலைங்கிறது சும்மா காட்சிக்கு தான் அது உண்மை ஒன்று கிடையாது ஆனால் இந்த லூஸ் என்ன பண்ணிட்டா இந்த அறியப்பட்ட உலகம் அறிபவன்கிறது சும்மா காட்சிக்கு தான் இந்த ரெண்டு வேற வேற மாதிரி தெரியுது சும்மா அது ஒரு டைம் பாஸ்க்கு கடல் அலை மோதிட்டு இருக்கிறதுனால என்ன லாபம் என்ன நஷ்டம் கடலுக்கு மோதுனதுனால என்ன நஷ்டம் மோதாட்டி என்ன லாபம்னா ஒன்றும் கிடையாது அப்புறம் ஏன் அலைய அடிச்சு மோதிட்டு ஏன் மோதக்கூடாது அதை சொல்லு மோதக்கூடாது காரணம் சொல்லு அதுக்கும் காரணம் இல்லை இதுக்கும் காரணம் இல்லை போயா ஸோ இதெல்லாம் சும்மா ஒரு காட்சி இருக்குன்னா அதை போய் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதையே அதையேன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் ஸோ மோதுனதுனால நஷ்டமும் கிடையாது மோதாட்டி ஏதோ லாபமும் கிடையாது இந்த உலகத்தில் இந்த காட்சி இல்லைன்னா நஷ்டமும் கிடையாது காட்சி இருக்கிறதுனால நஷ்டமும் கிடையாது லாபமும் கிடையாது அதனால ஒன்றும் கிடையாது அப்படி இந்த உண்மை தெரியாததுனால இவன் என்ன பண்ணிட்டான்னா இது வேறு வேறுன்னு நினைச்சு அதை உண்மைன்னு இவனுக்கு இவனே முடிவு பண்ணிட்டான் சரி இது வந்து முடிவு பண்றதுங்கிறது இருக்குல்ல இதெல்லாம் டிஃபால்ட் செட்டிங் இதெல்லாம் இல்லாத முடிவு பண்றது இல்லை இதெல்லாம் பேச்சுக்கு சொல்றது தான் இயற்கையில் அப்படிதான் இருக்கு ஒரு குழந்தை இருக்கிறான் அவன் வந்து ஒரு பொம்மையை பார்க்குறான் பார்த்த உடனே என்ன செய்யறான் இந்த பொம்மையை பார்த்ததும் ஸோ அந்த பொம்மையை பார்த்ததும் இது எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை நான் அனுபவிக்கணும் இதை நான் விளையாடணும்னு நினைக்கிறேன் இது இது வந்து பார்த்ததும் வேணும்னு நினைச்சதோ அதை அனுபவிக்கணும்னு நினைச்சதோ கூட தப்பு கிடையாது ஆனால் கொஞ்ச நாளில் என்ன ஆகுதுன்னா வயசு வளர வளர வளர இவனுடைய போர்வைகள்லாம் அது மேலே போத்தி போத்தி போத்தி அப்புறம் இது வேற நான் வேறு இது வேறு நான் இந்த உலகத்தில் எப்படியா விவரமாக இருந்துக்கணும் ஆ அவர் வேற நான் வேற அவருக்கு தெரியாமல் என்ஜாய் பண்ணிக்கணும் ஏய் அவர் வேற நான் வேற அவர்கிட்டேருந்து எப்படியா பத்து ரூபா எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சுக்கணும் ஏய் இந்த உலகம் வேற நான் வேற இந்த உலகத்தில் இருக்கிறவங்களாம் திருட்டு பசங்க இதுலேருந்து வந்து என்னை பாதுகாத்துக்கணும் இப்படி இவன் என்ன பண்ணுறாருன்னா தன்னை ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்க பாதுகாக்க பாதுகாக்கிறேங்கிற பேரில் இவன் என்ன பண்ணுறான்னா அஞ்ஞானத்தை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிடுறான் அப்படி அஞ்ஞானத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு ஸ்ட்ராங் ஆக்கிட்டு அந்த கண்ணோட்டத்தோட உலகத்தை டீல் பண்றான் பாருங்க இந்த நிலைமை தான் மோகம் ஏன் எல்லாம் தடுமாறி போயிடுச்சு எங்க மூலத்துல பிகினிங்லயே தவற போயிடுச்சு கண்ணோட்டமே தவறு அப்ப அதனால வந்த முடிவுகள் தவறு அதனால் பிறந்த செயற்பாடுகள் தவறு இந்த நிலை தான் மோகம் இந்த மோகம் எங்கேருந்து ஆரம்பிச்சது துவந்துவ பார்வையால் ஆரம்பித்தது துவந்துவ பார்வைன்னா என்ன இந்த இரண்டும் வேறு வேறு என்ற பார்வையால் ஆரம்பித்தது இதெல்லாம் சொல்லும்போது ஒரு விஷயம் நல்ல விஷயம் நான் உங்க சொல்கிறேன் என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரை நான் சரி என்று நினைப்பதை சொல்கிறேன் அவர் இதையும் சர்ச்சை செய்தால் அதை பற்றி எனக்கு தெரியாது ஒருவேளை இதை தவறுன்னு யாராவது சொன்னால் அது எப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தா நான் கேட்க தயாராக இருக்கிறேன் என்னன்னா இப்ப வந்து தொந்துவ மோகத்தினால் தான் ஒருவன் வந்து தன்னை பாதுகாக்கிறான் அவர்கிட்ட நான் ஏமாறக்கூடாது இவர்கிட்ட நான் எப்படியாவது இன்னும் பத்து ரூபா சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் எதனால இந்த அறியாமையினால் இது எல்லாமாக இருப்பது ஒரு கடவுள்னு தெரியாததுனால அப்பன்னா எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சே அப்படின்னா நான் வந்து வீட்டை பூட்ட கூடாதா அப்படின்னா நான் வந்து என்னை காப்பாற்றிக்க கூடாதா அப்படின்னா நான் வந்து சம்பாதிக்க கூடாதா அப்படின்னா அப்படின்னா அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது ஆனால் முன்னாடி நான் வேறு இதெல்லாம் வேறு வேறுன்னு நினைச்சதுனால ஒரு பதட்டம் பயம் டென்ஷன் தவறான முடிவுகள் இதெல்லாம் இருந்தது அந்த கண்ணோட்டங்களுடன் அந்த பயத்துடன் டீல் பண்ணோம் இப்போ இந்த உண்மை தெரியறதுனால பயம் போகுது உண்மை தெரியுது அப்படின்னா நான் பத்து ரூபா சம்பாதிக்க கூடாதா அப்படின்னா என்னுடைய பொருளை பெட்டியில் வச்சு கூட்டக்கூடாதுன்னா தயவு செஞ்சு கூட்டு தயவு செஞ்சு சம்பாதி அப்படின்னா எனக்கு இன்னொரு பத்து ரூபா சேர்த்து கொடுங்கோ லாபத்தில் எனக்கு என்னுடைய உழைப்புக்கு இன்னும் பத்து ரூபா தேவை இது பத்தாது அப்படின்னு சொல்லக்கூடாதா தயவு செஞ்சு கேளு இப்போதான் நீங்க சொன்ன விளக்கத்துக்கு என்னமோ விளக்க சொன்னீங்க இது முரண்படுற மாதிரி இருக்கு இப்ப சொல்றது அப்படின்னா ஞானத்துடன் டீல் பண்ண முன்னாடி அஞ்ஞானத்துடன் டீல் பண்ணா நீ ஞானத்துடன் டீல் பண்ண விவகாரத்தை எப்படி செய்யணுமோ அப்படிதான் செய்யணும் சரி இப்போ தட்டில் இருக்கிற இட்லியும் கடவுள் தான் சாப்பிட்ற நானும் கடவுள் தான் தட்டில் இருக்கிற இட்லியும் கடவுள் தான் இந்த வெளியில் இருக்கிற சாம்பாரும் கடவுள் தான் அதில் இருக்கிற கரண்டியும் கடவுள் தான் இப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுங்கிறதுனால எல்லாமே இருக்கிறது ஒரு கடவுளுங்கிறதுனால நான் வந்து இட்லியை விட்டுட்டு கரண்டியை சாப்பிட முடியாது இட்லியா இருக்கிறதும் கடவுள் தான்டா கரண்டியா இருக்கிறதும் கடவுள் தான்டா நான் ஏன் இட்லி செஞ்சு கஷ்டப்பட்டு சாப்பிடணும் சேவனேன்னு இந்த பாத்திரத்தையும் கரண்டியையும் சாப்பிட்டுக்கிறேன்னா அதெல்லாம் நடைமுறையில் ஒத்துறாரு பாத்திரம் கரண்டி கூட க கடையில காசு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு சார் கீழே கிடக்கிற மண்ணே கடவுள் தானே நான் மண்ணை தான் இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது ஏன்னா இங்கதான் உண்மைகள் இரண்டு அதை புரிஞ்சு உண்மை இருக்கு உண்மை உண்மை தான் அதை யாராலையும் மாற்ற முடியாது அந்த உண்மை நிலை இரண்டு ஒன்றுக்கு பேரு பாரமார்த்திக்க உண்மை இன்னொன்றுக்கு பேரு வியாபகாரிக்க உண்மை அப்படின்னு ரெண்டு வார்த்தை நீங்க புத்தகத்துல படிப்பீங்க அதுக்கு என்ன விளக்கம்னு பார்க்கலாம் பாரமார்த்திக்க அப்படின்னா பரம அர்த்த உண்மை அப்படின்னா பரம அர்த்த உண்மைன்னா பரமன இறுதியான அர்த்தம்னா பொருள் இறுதி பொருள் உண்மை இதை யாராலையும் மறுக்க முடியாது அதை ஒன்றும் கூட்டவோ குறைக்கவோ முடியாது ஆளுக்கு மாறாது திறமை உள்ளவங்களுக்கு ஒரு மாதிரி திறமை உள்ளவங்க இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி எல்லாம் ஒன்றும் ஆகாது அது பேர் பாரமார்த்திக்க உண்மை எது எல்லாமாக இருப்பது ஒரு கடவுள்ங்கிறது அடுத்தது என்னன்னா வியாபகாரிக்க உண்மை பேசணுமா அர்ஜுன் கவுதம் தான் ஒன்று ஒன்று பேசுறது போயிட்டு உண்மை இன்னொரு உண்மை அப்படின்னா என்னன்னா விவகாரத்திற்கு உரிய உண்மைகள் விவகாரத்தில் இருக்கும் உண்மைகள் விவகாரத்தில் பயன்பட முடியக்கூடிய உண்மைகள் அப்படிங்கிறது அதர் பார்ட் இன்னொரு உண்மை இப்போ உதாரணத்துக்கு இதை புரிஞ்சுக்கலாம் இட்லியாக இருப்பதும் கடவுள் தான் சட்னி சாம்பாராக இருப்பதும் கடவுள் தான் பாத்திரங்களாக இருப்பதும் கடவுள் தான் ஏன் மண்ணாக இருப்பதும் கடவுள் தான் பசியுடன் இருக்கும் நானும் கடவுள் தான் இது வந்து பாரமார்த்திக்கே உண்மை அப்படின்னா பரம அர்த்தமான உண்மை இறுதி பொருள் இதுதான் இந்த உண்மைதான் இதை யாரும் ஒன்றும் மாற்ற முடியாது இது யாரும் அஞ்ஞானத்தில் வேணா இதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு ஒருத்தர் சொல்லலாம் ஆனால் உண்மையும் இதுதான் உண்மை இப்போ வியாபகாரிக்க உண்மை என்னன்னு வரும் சரி சார் நீங்க அப்படி சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னா நான் ஏன் இட்லியை சாப்பிடணும்னு பாத்திரத்தையே சாப்பிட்டுக்கிறேன் பாத்திரம் கூட காஸ்ட்லியா இருக்கு சரி நான் மண்ணை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா அது முடியாது அது ஏன் சார் அப்படி ஏன்னா இந்த பசிக்கு அது திருவிக்காது உன்னுடைய உடல் பாத்திரத்தை சாப்பிடும் வகையிலோ மண்ணை சாப்பிடும் வகையிலோ கட்டமைக்கப்படவில்லை உங்களுடைய உடலா இருக்கிறது கடவுள் தான் மற்ற பாத்திரமா இட்லியா சட்னி சாம்பாரா இருக்கிறது கடவுள் தான் ஆனால் இந்த கட்டமைப்புகளில் இந்த உன்னுடைய உடல் அதனுடைய பசிக்கு அதே கடவுள் ஏற்றாரு இன்னொரு வேஷம் சட்னி சாம்பார் தான் தீர்வு மண்ணோ பாத்திரமோ தீர்வு கிடையாது இது ஒரு உண்மை இந்த உண்மையை யாரும் மறுக்க முடியாது கரெக்ட் இந்த உண்மையை எதுவும் யாரும் மறுக்க முடியாது அதனால் இதுக்கு பேர் என்ன இது பேர் விவகாரத்திற்கு உரிய உண்மை விவகாரம்னா டீலிங் நடைமுறைன்னு அர்த்தம் நடைமுறைக்கு உள்ள உண்மை இது நடைமுறையில் நான் சாப்பிடுபவன் இட்லி சாப்பிட தகுந்தது சாப்பிடப்படுவது அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும் நான் இதெல்லாம் நான் சாப்பிடுபவன் அது சாப்பிடப்படுவதுங்கிறத மாற்றி போட்டு நான் சாப்பிடப்படுவதாகவும் இட்லி சாப்பிடுவதாகவும் நான் ஆக்கப்படுற சார் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம் விவகார உண்மை இதை இப்படித்தான் கையாள வேண்டும் என்றால் அதை அப்படித்தான் நடைமுறை வாழ்க்கையில் கையாள வேண்டும் அப்படின்னா பிசினஸ் பண்ணும்போது அவர் ஏமாற்ற முயற்சி பண்றார் சார் அவர் அஞ்ஞானத்துல ஏமாத்துறாரு எனக்கு ஞானம் வந்துட்டுது நான் ஏன் பத்து ரூபாய்க்கு கூட கேட்கணும் அவர் ஏமாத்திட்டு போறாரு தான் சொல்ல முடியாது உனக்கு பேச வேண்டியிருக்குன்னா நீ பேசு ஏன்னா அதான் நடைமுறை வாழ்க்கையில் அதுதான் அது அதை அப்படி டீல் பண்ணணும்னா அதை அப்படி தான் டீல் பண்ணணும் எல்லாம் கடவுள் தான் நான் ஏன் திருடனுக்கு பயந்துட்டு வீட்டை பூட்டணும் நீ திருடனுக்கு பயந்துட்டுலாம் உங்க வீட்டை பூட்ட வேண்டாம் ஆமா ஆமா கரெக்ட் திருடனா இருக்கிறதும் கடவுள் தான் திருடனா இருக்கிறதும் கடவுள் தான் அதனாலதான் சார் அந்த வீட்டை பூட்டாம போலான்னு நினைச்சேன் இனிமே பூட்டவே போறதில்ல சார் நீ திருடனுக்கு பூ பயந்துட்டு பூட்ட பூட்ட வீட்டை பூட்ட வேண்டாம் திருடனுக்கு பயப்படாம வீட்டை பூட்டு சரியா அவ்வளவுதான் நீ திருடுறதுக்கு பயப்படவும் வேண்டாம் அதுக்காக வீட்டை பூட்டாமல் போதும் அப்புறம் ஏன் பூட்டணும் என்ன வீட்டை பூட்ட வேண்டியது உன் கடமை ஒழுங்காக பூட்டு அது வேறு இது வேறு <laughs> தெரியாது இந்த மனுஷ உடத்து உடலுக்குள்ள வந்துட்டோம்னா இதுக்குள்ள தர்மம் இதுக்குள்ள தர்மங்களை ஃபாலோ பண்ணி நேர்த்திகள் அதை நேர்த்திகள் ஃபாலோ அப்போ உங்களுடைய உபதேசத்தை கேட்டு எனக்கு என்னதான் சார் பிரயோஜனம் அப்படின்னா முன்னாடி இருந்தவனுக்கும் எனக்கும் இன்னைக்கு இருக்கிற எனக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாதுன்னா அப்புறம் எதுக்குன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இதெல்லாம் கேட்கணும் வகுப்பை கேட்கணும் இந்த கருத்துக்கள் எல்லாம் கேட்கணும் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கணும் அதுக்கு புண்ணியம் சம்பாதிக்கணும் தவம் பண்ணணும் திரும்ப திரும்ப எழுந்திரிச்சு நிற்கணும் எதுக்கு சார் கஷ்டம்னா அஞ்ஞானத்தில் இருக்கும் முறை பதட்டத்துடன் பயத்துடன் கையாளுகிறான் ஞானத்தில் இருக்கும்போது பதட்டம் கிடையாது பயம் கிடையாது அஞ்ஞானத்தில் இருக்கும்போது காரியத்தை செய்து தோல்வி அடைந்தால் அதனால் மிகவும் பாதிக்கப்படுகிறான் ஞானத்தில் இருக்கும்போது தோல்வி இருந்தால் அவன் பாதிக்கப்படுவது சும்மா இந்த நாய் இப்படி தண்ணியை உதறிட்டு நடக்கிற மாதிரி உதறிட்டு நடக்கிறான் அவன் தோல்விங்கிறது பெரிய பிரச்சனையே கிடையாது இதுதான் நம்ம எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையும் வருத்தப்படாமல் வருத்தப்படாத அதுதான் அந்த டெக்னிக் அந்த வார்த்தை இதுதான் நம்ம ரெண்டாவது நிலையில இதை சொல்லுவோம் முதல் முதல் நிலையிலேயே அறிமுகம் அறிமுகம் ஃபஸ்ட்டு டேயில் சொல்லுவோம் அறிமுகம் அப்படின்னு சொல்லி ஒரு கேரண்டி கொடுப்போம் எதனாலும் பாதிக்கப்படும் எந்த சூழ்நிலையும் எந்த வருத்தப்பட வைக்காமல் இருக்கும் இது இது இந்த இடத்தா இது புரியுறதுக்கு ஒரு நாள் அதே போல தோல்வியினால் பாதிக்கப்படுகிற அஞ்ஞானத்தில் இருப்பவன் அது மட்டும் இல்லை வெற்றியினால் மிக மிக மிக பாதிக்கப்படுகிறான் ஆனா அவனுக்கு தெரியறதில்லை அவனுக்கு தெரியறதில்லை வெற்றினால் ரொம்ப ரொம்ப தோல்வினால் வர்ற பாதிப்பு கூட குறைச்சல் வெற்றியினால் ஆணவம் அதிகமாகி இருமாப்பு அதிகமாகி நான் என்ற கருத்து இன்னும் டைட் ஆகி அது பிறகு அவன் பண்ண போற மிகப்பெரிய தவறுகளுக்கெல்லாம் காங்கிரீட் ஆகிடுது அதுவே ஒரு மிகப்பெரிய தொல்லை வெற்றி அது அஞ்ஞானிக்கு அந்த தொல்லை நடக்கிறது ஞானி வெற்றி அடையும் பொழுது இந்த தவறுகள் அவரிடம் நடப்பதில்லை இது இதெல்லாம் எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்த்துடுறதுனால என்ன ஆகுதுன்னா இங்கே அவர் ஒரு உதறு அவ்வளோதான் அவ்வளோதான் அவர் மட்டும் போயிட்டார் அப்படி தான் இந்த இடம்லாம் சரியா புரிஞ்சிக்காமல் பல பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஞானி ஆயிட்டா நான் அப்படி நான் இப்படி நான் காசு தோறது இதில் பல பேர் நான் யாரையும் குறை சொல்லலை இதெல்லாம் சிக்கலான இடம் ஆனால் இந்த சிக்கலான இடத்தை புரிந்து கொள்ளாமல் இருந்தாங்களா புரிஞ்சு இருந்தாங்களாங்கிறதும் எனக்கு தெரியாது அவங்கவுங்க மனசாட்சி விளக்கம் ஆனால் இன்னைக்கு புஸ்தகத்தில் யார் யார் வாழ்க்கையோ வருது அதை எடுத்து படிச்சுட்டு நம்ம குழந்தைங்களாம் என்னன்னா போட்டு குழப்பிக்கிறாங்க என்ன வருதுன்னா அவர் பெரிய ஞானி ஏன் எப்படி சொல்றீங்க அவர் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருந்தார் என்ன அந்த உயர்ந்த நிலை அவர் காசை கையாலேயே தொட மாட்டார் அப்படியா அப்புறம் அவர் காசை தொட்டதே இல்லை ஏன் உங்களுக்கு எப்படி தெரியும் ஏன்னா அவங்க சீடர் போய் ஒரு நாள் அவர் தலையணிக்கு கீழே பாய்க்கு கீழே பணத்தை வச்சுட்டார் அப்புறம் இந்த ஞானிக்கு அது தெரியாது அப்புறம் அவர் வந்து பாயில் உட்காந்து துள்ளி விழுந்தார் அப்புறம் அவரால் உட்காரவே முடியல உடம்பெல்லாம் சூடாக வேர்த்து போட்டு கீழே விழுந்துட்டார் தடுமாறி அப்புறம் எடுத்துட்டு உதறிட்டு பார்த்தா கீழே காசு இருந்தது அந்த அளவுக்கு அவருக்கு காசு பரவாயில்லை இந்த ஒரு பேசிக் திங்ஸ் நிறைய பேர் பண்ணதுனால தான் அதுதான் பேஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி மற்ற இடத்துல எதிர்பார்க்குறாங்க பட் அது ப்ராக்டிக்கலி ஆமாம் பாசிபிள் கிடையாது அது தேவையும் கிடையாது தேவையும் கிடையாது சரி காசை காசை ஒரு தொட்டாலே அவருக்கு ஷாக் அடிக்கும் <laughs> ஏன் ஷாக் அடிக்குதா சொல்லு முதல்ல ஏன்னா ஒரு பெரிய ஞானி ஞானி தான் ஷாக் அடிக்க கூடாது ஷாக் <laughs> <laughs> அடிக்க கூடாது ஏன் ட்ராக் அடிக்குது என்ன காசு காசுன்னு என்ன காசாக இருப்பதும் கடவுள் தான் முடிஞ்சு போயிடுச்சு விஷமாக இருப்பதும் கடவுள் தான் காசாக இருப்பதும் கடவுள் தான் எதை தொட்டா என்னங்க இவர் விஷத்தை தொடலாமா சாக்கடையை தொடலாமா ஆனா காசை தொடக்கூடாதா என்னது என்ன தப்பு பண்ணுச்சு காசு இது என்ன கேள்வி அழுகு துணியை போட்டுட்டு இருக்கலாமா வேறு நர்த்தத்தோட காசு தொடக்கூடாது என்ன இது தேவையில்லாது தேவையில்லாத பேச்சு அவர் அவரை நம்ம குறை சொல்லலை தேவையில்லாத பேச்சு அவர் அவர் எவராக இருந்தாலும் சரி இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு அவர் அப்படி சொன்னாரோ இல்லையோ ஒருவேளை அவர் அப்படி இல்லாமல் இருந்திருக்கலாம் மற்றவங்க உள்ள இருந்திருக்கலாம் சரிங்களா ஏன்னா ஒரு ஞானியுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் புத்தகத்தில் வர்றது எல்லாம் உண்மை கிடையாது இதெல்லாம் சும்மா புகழ்ச்சிக்காக யாராவது புகழ்ந்து பேசுறதே அதான் சொல்ல வேண்டியது அதை உடனே எல்லாரும் சீரியஸாக எடுத்துகிட்டு புத்தகத்தில் அதை எழுதும் அப்புறம் இன்னொன்று என்னென்னா சாதாரண சொன்ன விஷயத்த புத்தகம் போடும்பொழுது அதாவது கதைங்கிறது ஒன்று திரைக்கதைங்கிறது ஒன்று அதுக்கு வர்ணனை கொடுத்து <laughs> கதையை சொன்னா யாருக்கு பிடிக்காது திரைக்கதையை சொன்னால் தான் பிடிக்கும் அது கதை திரைக்கதை கொண்டு போது என்ன ஆகுது அது என்னமோ கச்சமிச்சேன்னு என்ன நடந்தது நமக்கு நடந்துட்டு இருக்கு இன்னமும் நடக்கும் நடந்து டிவியில் பார்த்தீங்கன்னா டிவியில் ஒரு போடுறாங்க காலையில் இருந்து காஞ்சிபுரத்தை பற்றி ஒருத்தர் பேசுவார் அவர் பேசினா காஞ்சிபுரோட கூட மங்கவச்சரோட இந்த மாதிரி தான் இருக்கும் அவர் என்ன சொல்லிட்டு போனாரு விட்டுவிட்டு அவர் எப்படி குளிச்சாரு எங்க போனாரு எப்படி சாப்பிட்டோம்னு விட்டுருக்காங்க இதெல்லாம் வேண்டாம் அது புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப அவர் சொன்ன விஷயங்கள் அவர் ஒரு நாள் சொன்னது ஆமா ஆமா ஆமா ஒரு நாள் கூட அவர் சொன்னது நானே கூட தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாளாக இன்னும் ஒரு நாள் பார்த்து அவ்வளோதான் அதை பார்க்கல பட் இன்னும் அவர் டெய்லி காலைல வந்துச்சு அதை தான் சொல்லிட்டு இருக்காரு காஞ்சி பெரிய காஞ்சி பெரிய அவர் சொன்ன விஷயங்களை விட்டு அவரை பற்றி பேசிட்டு இல்லை சிக்கலாக இடம் அதே போல் அப்படின்னா காசு வந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா சாமியார்லாம் காசை வாங்குற தப்புலே அவர் எதுக்கு வாங்குறாரு வருது அவர் டீல் பண்ணுறாரு எல்லாத்தையும் டீல் பண்ணுறது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறது அது ஒரு டீலிங் வார்த்தையில் வச்சுக்கிட்டு டீலிங் அதே போல் பணத்தை வச்சுக்கிட்டு டீலிங் துணியை வச்சுக்கிட்டு டீலிங் சாப்பாட்டை வச்சுக்கிட்டு டீலிங் பசிக்கிற இடத்துல சாப்பாடு கரெக்டாக இட்லி எங்கே போடணுமோ அங்கே தானே போடுறாரு ஒன்றும் காதுக்குள்ளே போடலையே அதெல்லாம் விவரமா இருக்காது நீங்க கரெக்டா வாயில போட்டாதான் வயிற்றுல போகுங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருச்சு கண்ணுல காதுல போட வேண்டியதுதான் சாப்பிட மட்டும் தொழில் வச்சிட்டாரு எப்படி டீல் பண்ணுமோ பண்ண வேண்டியதுதான் இதுல வந்து பணத்தை மட்டும் நான் டீல் பண்ண மாட்டேன்னு நீயே பணத்தை வித்தியாசமா பாக்குற அது டீல் பண்றதுக்குள்ள ஒண்ணு இருந்து பணம் வருது அந்த பணத்தை எடுத்து இங்கே கொடுக்குற அவ்வளோதான் ஆனால் அதே அதே இந்த ஞானி வந்து யாராவது பணம் கொடுத்தா தொட மாட்டாரு சாப்பாடு கொடுத்தா வாங்கி சாப்பிட்றாரு அது ஏன் அப்படி பசிக்கு பணம் சாப்பாடு வேணும் சார் பணம் தேவை இல்லையே சரி அந்த சாப்பாடு வாங்கணும் பணம் கொடுத்து தானே அரிசி வாங்கினா பணம் கொடுத்து தானே கத்திரிக்காய் வாங்கினா பணம் கொடுத்து தானே பருப்பு வாங்கினா என்ன இப்போ பணம் கொடுத்து அவன் கத்திரிக்காய் பருப்பு அரிசி வாங்கி சாம்பார் வச்சு சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்க சாப்பாட்டை சாப்பிடுவீங்களாமா என்ன நான் இப்போ உயர்ந்த நிலையில் இருக்க நான் பணத்தை தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம அனாவசியமாக அவனை வந்து நீ தாழ்ந்த நிலையில் இருக்க நீ பாரு பணத்தெல்லாம் தருவேயா அப்போ அவன் தாழ்ந்த நிலையில் இருக்கிறான்னா அவன் தாழ்ந்த நிலையில் இருக்கிறதுனால தானே காசு கொடுத்து அரிசி வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுக்குறான் அப்பா அவன் வந்து அரிசி வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுத்தது தாழ்ந்த நிலைன்னு சொல்லு அவன் கொடுத்துருக்க கூடாது உனக்கு அது தப்பு என்ன அவன் காசு கொடுத்த அரிசி காய் வாங்கிட்டு வந்து உனக்கு சோறு கொடுத்தது தப்பு அதனால நீ இன்னைக்கு சொல்ற இதெல்லாம் வந்து அனாவசியமான பேச்சுகள் நம்ம குழந்தைகளெல்லாம் குழப்புற பேச்சுகள் அதெல்லாம் பண்ணவே தேவையில்லை ஞானின்னா இந்த ஞானத்தோட டீல் பண்ணு அவ்வளவுதான் சும்மா உடான்ஸ் எல்லாம் விட வேண்டாம் இங்கே ஒன்றும் டுமில் விடுறது படம் கட்டுறதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை பி நார்மல் நார்மலாக சும்மா ஒரு இதுக்கு ஒரு ஒரு அதாவது மற்றவங்கள்ட்ட தொந்தரவு விடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ட்ரெஸ் கோடு ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு டிரெக்ஷனோ ஏன்னா நான் வந்து நீ வந்து கண்ண பின்னாடி என்னை எழுதிட்டு போவாத அப்படிங்கிறதுக்காக ஒரு காவி துணி அவ்வளோதான் அது ஒரு டிக்ளரேஷன் இப்போ எப்படி போலீஸ்னா ஒரு ட்ரெஸ் கொடுக்குது கவர்மெண்ட் ஏன் அவர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நான் ரோட்டில் அவன் சொல்லி யாரும் கேட்க மாட்டான் ஏன் நீ போய் ஏன் நீ சொல்லி நான் யாரையா கேட்கறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஏய் நான் போலீஸ் நீ போலீஸ் நான் எப்படி ஒரு நம்புறது இங்கே பாரு ஐடி கார்டு சார் செவன் செவனேன்னு யூனிஃபார்மில் வந்து தொலைக்க வேண்டியது சார் என்ன நம்மளே கேட்குறோம் இல்லை இல்லை எனக்கு யூனிஃபார்ம் பிடிக்காது சார் கோச்சிக்காதீங்க சார் நீங்கள் யூனிஃபார்மோட வந்துட்டீங்கன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது எனக்கு பார்த்ததும் தெரியும் நீங்கள் இதுக்காக இருக்கீங்க உங்கள்கிட்ட நான் இப்படி நடத்துக்கணும்னு தெரியும் பஸ்ஸில் கண்டக்டர் கண்டக்டர்னு ஒருத்தவங்க சுப்பிரமணியம் வந்து ஒரு சொல் டிக்கெட் கொடு காசு கொடு காசு கொடு எங்கே போகணும் சிங்கநல்லூர் சார் பத்து ரூபா பணம் கொடுங்க சரி சுப்பிரமணியம் கண்டக்டரே கிடையாது கண்டக்டர் அது போனோடலாம் பணத்தை வாங்கிட்டு இவரே ஒரு பேப்பரை கீழ்ச்சி கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு அப்போ கண்டக்டர்னா எப்படி தெரியணும் ஒரு யூனிஃபார்ம் போட்டிருந்தா தெரியும் நம்மளால ஜாக்கிரதையா இருக்க முடியும் இல்லைன்னா ஊர்ல எவனும் வசூல் பண்ணிட்டு போயிடுவான் சார் கொஞ்சம் யூனிஃபார்ம் போட்டு வாங்க சார் எவனும் இல்லைன்னா வசூல் பண்றா அப்போ யாருடன் நான் எப்படி டீல் பண்ணணுங்கிறது மற்றவங்களுக்கு தெரியற மாதிரி நாம நம்மளை வச்சுக்கணும் என்கிட்ட நீ எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சரியாக அனௌன்ஸ் பண்ணணும் அதுதான் மற்றவங்களுக்கு தொல்லை செய்யாமல் இருக்கணும் அதுக்காக கண்டக்டர் ட்ரெஸ்ல போயிட்டா பிரச்சனை இல்லை சும்மா ஏதோ ஒரு ட்ரெஸ்ல போக வேண்டியது அப்புறம் டிக்கெட் எடுக்கும்போதே கண்டக்டர் ஏன் இவ்வளவு நேரம் டிக்கெட் எடுக்கல சார் கண்டக்டர் தானே சார் நான் தான் ஏன் கண்டக்டர் நீ ஏன் என்ன சார் நீங்க யூனிஃபார்ம் போட்டுருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கு கரெக்ட் லுங்கி கட்டிக்கிட்டு படையனோட நின்றுட்டு இருந்தாருன்னா இவர்கிட்ட போய் டிக்கெட் கேட்கணும்னு நமக்கு தெரியாது அப்போ அதுக்குள்ள உடையோட இருந்தால் நம்ம போய் மரியாதை சார் டிக்கெட் கொடுங்கன்னு கேட்க முடியும் இவ்வளவுதான் தான் இந்த ட்ரெஸ்ஸுகள்லாம் பொருள் வேற ஒன்றும் கிடையாது சன்னியாச உடைகளோ ஒரு பிரம்மச்சரிய உடைகளோ இதெல்லாம் இவ்வளவுதான் பொருள் இந்த டீலிங்கை ஈஸி பண்ணுறதுக்கு தான் பொருளை தவிர அதனால் இவர் ஏதோ சம்திங் ஸ்பெஷலுக்காகலாம் ஒன்றும் கிடையாது புரிஞ்சு கொஞ்சம் வேண்டியதான் அந்த காவி அந்த கலரில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் அடையாளம்னா அடையாளம் அதுக்கு புழுவை முடிவு பண்ணியிருக்கலாமே கருப்பை முடிவு பண்ணியிருக்கலாமே பச்சையை முடிவு பண்ணியிருக்கலாமே அதையே காவியை முடிவு பண்ணாங்கன்னா காவிங்கிறது வந்து அக்னியினுடைய நிறம் நெருப்பு ஜுவாலை நம்ம பண்பாட்டில் வைதிக்கும் பண்பாட்டில் எல்லா காரியங்களையும் நெருப்பை சாட்சியாக வைத்து கொண்டு தான் செய்யணும் இன்னொன்று சொல்லப்போனால் எல்லா வீட்லேயும் யாகசாலை இருந்தது அந்த காலத்தில் எல்லாருமே யாகங்களை பண்ணுவார்கள் எல்லா பிரார்த்தனையும் அக்னிகிட்ட தான் சொல்லுவாங்க தனக்கு வரக்கூடிய சுகதுக்கங்களை எல்லாம் அக்னி சாட்சியாக தான் அனுபவிச்சாங்க இப்போ உதாரணமாக நமக்கு இப்போ ஒரு சுகதுக்கம் வந்துன்னா நம்ம உடனே முருகர் ஞாபகத்துக்கு வராரு இல்லைன்னா நமக்கு இஷ்ட தெய்வம் ஞாபகத்துக்கு வருது ஆனால் அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது அக்னி தான் அக்னிகிட்ட தான் அவங்களுடைய எல்லா பிரார்த்தனையும் சொன்னாங்க அவங்களுடைய எல்லா கஷ்டத்தையும் அக்னிகிட்ட தான் சொன்னாங்க எல்லா தேவர்கள்கிட்டையும் தான் சொன்னாங்க ஆனால் அக்னிகிட்ட தான் ஆகுத்தி போட்டாங்க அப்போ இந்த அக்னி அக்னியில் தான் எரித்தார்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை கருத்துக்களை அஞ்ஞானத்தை எல்லாத்தையும் அக்னியில தான் ஆகுத்தியாக போட்டாங்க இந்த அஞ்ஞானம் அழியட்டும் சுவாகா இந்த உணர்ச்சிகள் கோபம் அழியட்டும் சுவாகா இந்த வலி வேதனைகள் அழியட்டும் சுவாகா எல்லாத்தையும் அக்னிட்ட தான் அர்ப்பணம் சுவாகா அப்படின்னு சுவாகனா அர்ப்பணம் அர்ப்பணம் அர்ப்பிக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே அக்னிக்கே அர்ப்பணம் செய்கிறார்கள் இதெல்லாம் அழியட்டும் அழியட்டும்னா அக்னி அழி எல்லாமே அழிக்குது ஒரு பாறாங்கல் எடுத்து இது மேலே போட்டால் அது அழிஞ்சு போயிடும் ஆனால் அழிப்பதில் ஒரு மன்னனாக கண்ணுக்கு தெரிந்த மன்னனாக இருப்பது அக்னி ஏன்னா அது பஸ்பமாகிடுது இதில் போட்டு கல் பாறாங்கல்ல போட்டு உடைச்சா உடையுது அவ்வளோதான் அழிதல் ஆனால் அக்னியில் போட்டால் என்ன ஆயிடுது அது உருவத்தையே அழிச்சு போட்டு இருந்ததையே இருந்ததுக்கான அடையாளத்தையும் சேர்த்து அழிச்சு விட்டுரு அக்னி அதனால தான் முன்னோர்கள் அக்னிகள் எல்லாத்தையும் போட்டு அழித்தல் அப்படிங்கிறத ஒரு சங்கல்பமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க பெரியவங்கெல்லாம் அக்னியில் போடுறதுங்கிறது இன்னொரு ரீசனும் சொன்னாங்க அப்போ வீட்டில் அந்த யாகை இது எப்பவுமே வச்சுக்கலாம் சொன்னது ஆமாம் வச்சுட்டு நம்மளுக்கு எப்பவுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை அந்த இது பண்ணா போதும் அதை தான் இப்போ விளக்க வச்சுருக்கோம் இதுக்கு என்ன சொன்னாங்கன்னா அவர்கள்லாம் வந்து நாட்டை விட்டு நாடுனா ஊர் ஊரில் தள்ளி தான் அந்த யாகங்கள் யாக தியானங்கள் பண்ணுவாங்க அவங்க எல்லாமே அப்போ வந்து ஊருக்கு வர மாட்டாங்க ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் ஏன்னா ஞானம் பெற வேண்டும் ஞானம் சொல்லித்தர வேண்டும் அப்படின்னா விஷ்ணு குருவிடக்கல்னு தள்ளி தான் சொன்னாங்க அப்போ அவங்களாம் வந்து தியானம் தியானம் பண்ணுறதுக்கு ரெண்டு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம்லாம் அப்படியே இருப்பாங்க சில பேர் ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து இருக்கிறாங்க ஆனால் இந்த சரீரத்துக்கு வந்து தேவையான பசி தூக்கம் இது எல்லாம் நமக்கு தேவைப்படுது இருந்தால் தான் வந்து இது தெய்வம் சரியாக இருக்கும் இன்னொரு இது வந்து ஒரு காட்டுக்குள்ளே போய் உட்காந்து விடம் இருக்கும்போது கொசு கடிக்கிலிருந்து பூச்சி கடிக்கிலிருந்து நிறைய விஷயங்கள் காட்டிலிருந்து வரக்கூடியது நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுடைய தியானத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக மண் இருக்கு அன்னைக்கெல்லாம் அது வந்து செம்மண் தானா ஆமாம் செம்மண் தன்னுடைய செம்மண் தன்னுடைய உடையில செம்மண்ணில் நினச்சி காய வச்சு போட்டுக்கோங்க அப்படி போடும்போது அதில் இருக்கக்கூடிய செம்மண் அந்த அந்த காலத்து மண் அப்படி தான் இருந்துச்சு இப்போ அப்படிதான் செம்மண் அது செம்மண் தான் வந்து நீங்கள் அது கோயிலெலாம் பார்த்தா செம்மண் அடிப்பா தெரியுங்களா மட்டை அடிப்பாங்க உங்களுக்கு செம்மண் தான் பூசுவாங்க எல்லாருமே அந்த செம்மண்ணுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் இது வந்து பூச்சி இதெல்லாம் வந்து அண்டை விடாதான் அதுவும் கழுத்தில் போட்டிருக்கிற அந்த ருத்ராதாரம் இருக்குங்களா அது அதுவும் இதுவும் சேர்ந்து பசியை உண்டு பண்ணாது அப்படிங்கிறாங்க இல்லை இதெல்லாம் இதில் ஒரு உண்மை இருக்குது ஆனால் ரெண்டாம் நிலை மூன்றாம் நிலை உண்மைகள் பிரயோஜனங்கள் பிரயோஜனங்கள் தான் பிரயோஜனங்கள் ஆனால் பிரைமரி என்னன்னு பார்த்துட்டு இருக்காங்க இதுதான் வந்து நமக்கு பிரைமரி என்னென்னா இந்த அக்னி தான் அக்னிங்கிறத வந்து நம்ம ஆட்கள் என்ன கருத்தோட பார்க்குறேன்னா தியாகம் அழித்தல் அழித்தல் அப்போ தங்கிட்ட இருக்கிற உணர்ச்சிகளை அழித்தல்னா பொதுவாக இந்த ஞானிகள் அல்லது இந்த மா யாத்திரையில் இருக்கிற தபஸ்விகளை எப்படி கற்பனை பண்ணுவோம்னா இந்த அக்னி வந்து எரிக்கட்டும் அழிக்கட்டும் அப்போ இந்த பெயின் நம்ம இந்த தவத்தில் வாழும்போது எத்தனையோ பெயினை தாங்க வேண்டியிருக்கு எத்தனையோ சிரமங்களை தாங்க வேண்டும் அதெல்லாம் வந்து அக்னியில் அர்ப்பணமாகட்டும் அக்னி அக்னி என்னுடைய அஞ்ஞானத்தை அழிக்கட்டும் என்னுடைய சிரமங்களை அழிக்கட்டும் அப்படின்னு தான் நம்மளுடைய சங்கல்பம் இந்த அக்னி என்னுடைய அறியாமையினால் இந்த தவறுகளை எல்லாம் அழிக்கட்டும் அழிக்கட்டும் அந்த தவறுகளை நீக்கிக்கும் போது நிச்சயமாக நம்மள்கிட்ட பெயின் இருக்கு பெயின் இல்லாமல் கிடையாது ஒரு அஞ்ஞானத்தையோ அஞ்ஞானத்தால் வந்த கண்ணோட்டத்தையோ அதனால் பிறந்த செயலையோ கைவிடுறதுங்கிறது சும்மா கிடையாது அதெல்லாம் விட்டுட்டு வாழறதுங்கிறது அப்போ அதுக்காக பெயின் தாங்கிட்டு அதுதான் தியாகம்னு சொல்கிறது இந்த இடத்துல நம்முடைய பிடிவாதத்தை விட்டு விட்டு சிரமத்தை தாங்க தயாராக இருக்கிறது தான் தியாகம் அது இந்த அக்னியில் போட்டு நான் தியாகம் செய்கிறேன் அக்னி என்பது ஞானம் நெருப்பு பிரகாஷம் இந்த ஞானம் என்ற நெருப்பு என்ற அக்னி இந்த அஞ்ஞானத்தால் பிறந்தவைகளை எல்லாம் அழிக்கட்டும் அஞ்ஞானத்தையும் அழிக்கட்டும் இந்த போட்டி தான் இந்த பண்பாடு அக்னிக்கும் இருட்டுக்கும் நடக்கிற சண்டை தான் இந்த வேத உபதேசத்துக்கும் அஞ்ஞானத்துக்கும் நடக்கிற சண்டை அப்போ இந்த அக்னியாக சங்கல்பம் நம்ம பண்பாட்டில் அதனால தான் அக்னியை வச்சுக்கிட்டு அதில் எல்லாத்தையும் போடுறோம் அவுத்தியப்பம் அதனால தான் சுவாமிக்கு கற்பூரம் காட்டுறோம் கற்பூரம் காட்டுறதுல பொருள் என்னென்னா இந்த அக்னிங்கிறது ஞானம் இந்த ஞானம் என்ன பண்ணுதுன்னா தெரியாமல் இருந்த இறைவனை நன்றாக தெளிவாக காட்டுகிறது அப்படின்னு இந்த ஞானத்தின் துணையுடன் உண்மையை பார்க்க முடிகிறது அப்போ எல்லா இடத்துலையுமே நமக்கு அக்னி இந்தந்த பொருள்கள்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் ஆச்சுங்களா அப்போ இந்த ஞானத்தில் உறுதியாக நிற்பதே அக்னியில் நிற்பதாக ஒரு சும்மா ஒரு வர்ணனை நம்ம பண்பாட்டில் அவர் நெருப்பில் நிற்கிறாரு பஞ்சமகா பஞ்ச பஞ்சாகினி எல்லாம் இருக்கு ஐந்து திசையில நெருப்பை வச்சுக்கிட்டு நிற்பாங்க அப்படின்னா நாலு திசையில பெரிய நெருப்பை போட்டு கொளுத்திட்டு உச்சி வெயில் அடிக்கும் பொழுது நடுப்புற நின்றுட்டு தான் பண்ணுவார் இதெல்லாம் ப்ராக்டிஸ் இந்த மனசை வந்து ஒரு நெறிப்படுத்துறதுக்காக இந்த அக்னிங்கிறத ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சங்கல்பம் பண்ணுறதுக்காக பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போது இவர் நெருப்பாக இருப்பவர் இந்த ஞானத்துடன் வாழ்ந்து வாழ்ந்து இவரே ஞானம் ஆயிட்டாரு இவரே இப்ப நெருப்பாக இருக்கிறார் அப்படின்னா உலகத்துல எல்லா இடத்துலயும் அழுக்கு இருக்கும் அழுக்கெல்லாம் தூக்கி நெருப்புல போடும் நெருப்பு அழுக்கா இருந்தா அப்படின்னா நெருப்பு அழுக்கா அழுக்கு தரையை தண்ணி ஊற்றி துடைக்கிறோம் இப்போ என்ன ஆகுது தரை கிளீன் ஆகுது தண்ணி அழுக்காயிடுது கரெக்ட் துணியால துடைக்கிறோம் தர சுத்தமாகுது ஆனா துணி அழுக்காயிடுது ஆனா அந்த அழுக்கு துணியை கொண்டு போய் நெருப்புல போடுறோம் ஐயோ நெருப்பு அழுக்காகுமே நெருப்பு அழுக்காகுது அது எல்லா அழுக்கையும் சாப்பிட்டுட்டு அது இன்னும் பெரிய நெருப்பாகுது நெருப்பையும் சாப்பிட்டுட்டு நெருப்பு பெருசாகுது இன்னும் பெரிய வெளிச்சம் வருது இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளோ அழுக்கு போடுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அது அனலாகிறது வெளிச்சத்தை குடிக்கிறது அது நெருப்பினுடைய தன் எல்லா அழுக்கையும் போக்குறது போக்குது அந்த அழுக்கையே அது சாப்பாடாக்கிக்கிட்டு இன்னும் வளர்ந்துருது அது மைனஸ் ப்ளஸ் ஆக்கிக்குது அதுதான் நெருப்பினுடைய தன்மை அப்படி இந்த ஞானம் எல்லா அஞ்ஞானத்தையும் தூக்கி சாப்பிட்டுட்டு இந்த ஞானம் இன்னும் பெருசாக வளர்ந்து ஞானத்தினுடைய தன்மை அதுதான் அதுதான் அஞ்ஞானம் இந்த ஞானத்துக்கும் நெருப்புக்கும் ஒப்பீடு அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஞானிகள் இந்த கஷாய கலரை அக்னியினுடைய நிறத்தை உடுத்தி கொண்டார்கள் அது பொருள் என்ன இவர்கள் நெருப்பாக வாழ்பவர்கள் தூய்மையாக வாழ்பவர்கள் ஞானத்தை பிரகாஷிப்பவர்கள் இவர்களிடம் அஞ்ஞானம் சென்றால் அது ஒன்றும் பண்ண முடியாது அந்த அஞ்ஞானத்தை சேர்த்து சாப்பிட்டுட்டு இன்னும் ஞானத்தை வளர்த்து கொள்பவர்கள் இந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் கொடுத்து வழிகாட்டக்கூடியவர்கள் எப்படி ஒரு நெருப்பு மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிறதோ அப்படி ஞானிகள் வழிகாட்டுபவர்கள் அதற்காக இவர்கள் தபஸில் இருப்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை நெருப்பாக எரித்துக் கொள்பவர்கள் அப்படின்னா வாழ்க்கையை அழிச்சுக்கிறோம்னு அர்த்தம் கிடையாது வாழ்க்கையில் தவறுகளை அழித்துக் கொண்டு ஞானத்தை பெருக்குபவர்கள் அதான் நெருப்பு இவங்க அழித்துக் கொள்பவர்னா ஞான இதெல்லாம் வச்சுட்டு தான் தன்னை அழித்துக் கொள்பவர்கள்ங்கிறத வச்சுட்டு ஞானின்னா காசு வேண்டாம் பாரு துணி வேண்டாம் பாரு வீடு வேண்டாம் பாரு அவர் அவர் எதையும் நான் எனதுங்கிறதே விட்டுட்டவர் அதெல்லாம் டீல் பண்றார் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு வெளிச்சமாக்குபவர் அப்படி அது வேண்டாம்னு சொல்றவர் கிடையாது அக்னிகிட்ட கொண்டு போய் அழுக்கு முட்டையை போட்டால் வேண்டாம்னு சொல்றாரு வேண்டாம்னு சொல்லிச்சுன்னா அது நெருப்பே கிடையாது அது குடு குடுங்குது இன்னும் போட்டு இன்னும் போடுங்குது இன்னும் வாங்கிட்டு அது அழுக்காகாம இருக்கு அதுதான் அதனுடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்ப ஞானின்னா வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற ஒரு ஞானி இல்லை அவர் வேணும்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லலை ஆனா அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு ஞானத்தை பெரிதாக்குகிறார் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக்குகிறார் அக்னியை போல அதுக்குதான் இந்த கஷாயம்ங்கிற நிறம் கஷாயம்ங்கிற நிறமே நெருப்பினுடைய நிறம் அந்த நிறத்தை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா அந்த காலத்தில் இருந்தது சாயப்பொடி கிடையாது அந்த காலத்தில் சில மண் இருக்குது அந்த மண் வந்து அந்த மண்ணில் துவைக்க துவைக்க போட்டு முக்கி எடுக்க எடுக்க இந்த நிறம் ஓரளவுக்கு வரும் கஷாய நிறம் அன்னைக்கு இருந்த ஸ்ட்ரக்சர் நெருப்புக்கு மட்டுமே வந்து உடனே பொசுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது தன்மைக்கு மற்ற நீராக இருந்தாலும் ஒரு நாளாக இருக்கு மற்ற காற்றாக இருந்தால் அது வராது ஸோ நெருப்புக்கு மட்டும் உடனே பொசுக்கும் அப்போ தன்னுடைய எல்லா உணர்ச்சிகளையும் மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய மனிதன் ரூபம் தான் என்ன ஒரு வருஷம் அவசியம் அதெல்லாம் ஒடுக்கிட்டு தீயாக கொடுத்து விட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்து நடக்கும் பெட்டர் அப்படிதான் எல்லா ஒரு இதையும் வந்து அவர் அக்னியில் போட்டு பூசிக்கிறார் சொந்த கருத்துக்கள் சொந்த உணர்ச்சிகள் சொந்த கண்ணோட்டங்கள் உண்மைக்கு புறம்பான கண்ணோட்டங்கள் எல்லாம் அக்னியில் போட்டு பசுப்பாங்க அப்புறம் உண்மை ஒளிர்கிறது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அப்போ ஒரு வேள்வி எப்பவுமே அந்த வேள்வி தான் அந்த வேள்வி இங்கே நடக்கிறதுங்கிறத இந்த உடை காட்டுறாங்க இங்கே உள்ளே அந்த நெருப்பு தூக்கி மேலே போட்டு போக முடியாது அதனால காவிய உடைய ட்ரெஸ் கோட் இங்கே அப்படின்னு குருஜி சிஷியனு கொடுக்குறாரு உனக்குள்ள இந்த தபஸ் நடக்கிறது இந்த வேள்வி நடக்கிறது இந்த உடையை உடுத்திக்கொள் ஒருவேளை நீ மறந்தினா இந்த உடை உனக்கு நினைவுபடுத்தட்டும் ஒருவேளை உனக்கும் ஒரு சற்றின் பாதுகாப்பு தேவை பாதுகாப்புனா மற்றவங்க அனாவசியமாக உங்களை தொல்லை பண்ணாமல் போனால் தான் நீங்கள் இந்த தவத்தை நல்லா கடைபிடிக்க முடியும் அப்போ மற்றவங்களுக்கு அது தெரியும் எப்படி தெரியும் இந்த உடையை பார்த்தா விட்டுருப்பாங்க சொல்ல பண்ணிட்டு அல்லது அவரை விட்டுருப்பாங்க தொல்லை அவர் தவத்தில் இருக்காரு வேண்டியில் இருக்காரு அவர் ஏதோ பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு நம்ம கலாட்டவெல்லாம் அவர்கிட்ட வச்சுக்கிறோம் அவரை விட்டுரு அப்படின்னு அவங்க உன்னை பார்த்து விலக முடியும் நீ இந்த யூனிஃபார்ம்ல இருந்தா இல்லைன்னா என்ன ஆகும் இப்போ கண்டக்டர் யூனிஃபார்ம் போனாலும் பஸ்ஸில் போனால் என்ன தோல்லையோ அது மாதிரி அப்போ அதெல்லாம் இந்த இதுகள்லாம் இருந்ததுனால கட்டமைப்பு ஆல்ரெடி பேசிக் இருந்ததுனால புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ போனால் இப்போ வேற ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறா பக்கத்துல அந்த நாள்ல எல்லாரும் ஒதுக்கிறாங்க பாருங்க ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கும் போது இவர் இந்த காவியை ஒதுக்கியிருக்கிறாருன்னா அந்த சிம்பிள் காவியோ இல்லை மாலையோ ஏதோ பட்டை போட்டிருக்கிறாரு ஏதோ இவர் மாலை போட்டிருக்காரு தெரிஞ்சா என்ன ஆயிடுது போட்டவங்களே அந்த தூக்கி விட்டு போட்டாங்கன்னா மாறி அவங்களும் மாறிக்கிறாங்க தவறான பேசக்கூடாது நடந்தக்கூடாது அவங்களே அவங்க கட்டுப்பாடுகள் ஸோ இது வந்து இது கூட வந்து ஒரு கண்ட்ரோல் ஆமாம் அதையும் கூட ஒரு கேவலமாகவும் கொச்சையாகவும் சாமியார் அப்படின்னு அதை கிண்டல் அடிச்சு பேசுறாங்க ஒரு அது தப்பான உலகம் இதுதான் இதனுடைய கண்ணோட்டம் இது ஒரு ஹெல்ப் பண்ணுறது இந்த நிர்வாகத்தில் ஒரு இந்த உடைங்கிறது ஒரு உதவி பண்ணுது தனக்கும் உதவி பண்ணுது மற்றவங்களுக்கும் இந்த உதவி பண்ணுது இப்போ மாலை போட்டிருக்காரு அப்படின்னா மற்றவங்களும் சரி இதுக்கு மேலே பேசினா கோவம் ஆகிடும் அவன் கோவப்படக்கூடாது மாலை போட்டிருக்கா அப்போ நாம கொஞ்சம் விட்டுருவோம் மழை போயிட்டு வந்தது பேசிக்கலாம் சில நேரம் பெரிய விஷயம் மலைக்கு போயிட்டு வந்தது பேசிக்கலாம் இப்போ அவனை ஒன்றும் பண்ணக்கூடாது இப்போ இப்போ அவன் டென்ஷன் ஆகக்கூடாது இப்போ அவன் சண்டை போடக்கூடாது அதாவது நாற்பத்தி எட்டு மண் ஒரு மண்டலம்ன்றது நாற்பத்தெட்டு நாள் இல்லைங்களா அதுக்கு இன்னொரு ரீசனும் சொன்னாங்க அதெல்லாம் வந்து அது இது வந்து ஒரு மனுஷனை தானாக மாற்றக்கூடிய விஷயங்கள் நம்ம உடலில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள டோட்டலாக நியூஸ் எல்லாம் மாறும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் ஒரே நல்லா மாறாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறது நாற்பது நாள் எல்லாம் மாறிடுமா ஸோ இந்த எண்ணங்களோடு இருக்கிறவனுக்கு இந்த அப்போ என்ன அந்த எண்ணங்களே உடம்புக்கு வந்துடும் அதுக்கப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கழிச்சு அது வேண்டாம் அதுனா சரியாயிடும் ஏன்னா அது உள்ள செல் அது மாதிரி செல் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு கண்டிப்பாக ஒரு பின்னால் ஒரு ரீசன் இல்லாமல் தவிர்த்ததுக்கு ரீசன் கண்டிப்பாக அப்புறம் அதனால தான் தன் உடல் மேல் காவியை சுற்றி கொண்டார்கள் அப்புறம் ரெண்டாவது இது போல் சாது சன்னியாசிகள் எங்கேயோ தங்கியிருக்காங்கன்னா அவங்க வீட்டுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு காவி கொடி நட்டு வச்சுருப்பாங்க அல்லது கூரையில் குத்தி வச்சுருப்பாங்க அது என்னென்னா இங்கே ஒரு தவம் நடந்து கொண்டிருக்கிறது வேள்வி நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு டிக்ளரேஷன் அறிவிப்பு இது ஒரு தவச்சாலை இங்கு ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை தவமாக வேள்வியாக நடத்தி கொண்டிருக்கிறார்ன்றதுக்காக அது வெளியில் போகிறவங்களுக்கு தெரியணும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க விரும்புகிறவங்களுக்கு அடையாளம் கண்டுபிடிக்கிறது ஈஸி அல்ல ஒரு திருடனா இருந்தா கூட ஊரில் திருடிட்டு இருக்கிற கூட ஓ இது இங்கே கொடி போட்டு வச்சிருக்காரு சரி இங்கே போக இவர்கிட்ட ஒன்றும் இருக்காது அல்லது இருந்தாலும் அவர் தொல்லை பண்ணக்கூடாது விட்டுருவோம் அவர் எல்லாம் நல்லது பண்றாரு நமக்கே அவரை போய் தொட்டு பாவம் வந்துட்டு வேற எங்கேயா திருடிக்கலாம் அப்படின்ட்டு ஒதுங்கி போய்ப்பான் ஸோ அந்த மாதிரி அறிவிப்பு அப்போ ஒரு கொடி போட்டு வைக்கிறது எங்கே பார்த்தாலும் நம்ம நாட்டில் வழக்கம் இங்கே தமிழ்நாட்டிலே இருந்தது அப்புறம் தமிழ்நாட்டில் மெல்ல மெல்ல அந்த கொடி போடுற பழக்கம் போயிடுச்சு ஆனால் நீங்கள் ஆந்திரா கர்நாடகத்தை தாண்டி மகாராஷ்டிராலாம் போயிட்டீங்கன்னா பார்க்கலாம் எல்லா ஆசிரமத்துலேயும் கட்டாயமும் கொடி போடுறாங்க ஒன்றும் இல்லை அதுபடி அங்கங்கே ஒரு பத்து பதினஞ்சு கோடி ஐம்பது நூறு கோடின்னு பறந்துட்டு இருக்கும் காவி கொடி பறந்துட்டு இருக்கும் அதே போல் கோவில்கள் எல்லா கோவில்கள்லையும் கட்டாயம் பார்க்கலாம் இன்னும் வட இந்தியாவில் பழக்கம் இருக்கு காவி கொடி பறந்துட்டுருக்கும் தென்னிந்திய கோவில்கள்லேயும் கொடியேற்றுற பழக்கம் உண்டு ஆனால் இந்த முஸ்லீம் படையெடுப்பு சமயத்தில் காவி கொடியை பார்த்தா வந்து கொலை பண்ணி போட்டுருவாங்க அதனால் இங்கே இருந்தவங்க என்னென்னா காவி கொடியை எடுத்துட்டு அது பளிச்சுன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கொடி மரம் வைக்கிற வழக்கம் வந்தது கொடி மரம் மரத்துலேயே வந்து கொடியை வச்சுருவாங்க அதில் பார்த்தீங்கன்னா கொடி காவி கொடியை தான் இப்படி டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க அது ரொம்ப பள்ளிர்னு தெரியாது மற்றவங்க கண்ணை குத்தாது வந்து என்னை கொலை பண்ணுன்னு சொல்லு இந்த முஸ்லீம் பசங்க வந்தால் பார்த்தா கொண்டு போட்டுருவாங்க காவிகளை பார்த்தா அப்படி கோயிலெல்லாம் வச்சு போட்டுருவாங்க அதனால் இவங்க கல்லால் மரத்தால் செஞ்சு அப்படி வெளியில் ரொம்ப அட்ராக்டிவ் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி சேஃபாக வச்சுக்கிட்டாங்க கொடி மரம் அப்படின்னு அந்த கொடி அப்போ இப்பயும் கூட கோவிலில் கும்பாபிஷேகம்னா காவி கொடி ஏற்றுவாங்க கொடி ஏத்து கா பார்த்துருப்பீங்க காவி கொடி ஏற்றினா அந்த கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படி அப்புறம் இன்னும் நிறைய வீடுகள் எல்லாம் கூட அந்த காவி கொடி கட்டுவாங்க அப்படின்னா இந்த வீட்டில் ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இந்த இதெல்லாம் ரொம்ப கடைபிடிக்கக்கூடிய வீடுகள் இன்னமும் பல பேர்லாம் இருக்கிறாங்க அந்த மாதிரி வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க பார்த்தீங்கன்னா ஒரு காவி குடி முன்னாடி சும்மா கட்டி விட்டுருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த வழியில் யாராவது இந்த சாஸ்திர வாழ்க்கையில் இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போங்கோ இது அந்த மாதிரி வாழ்க்கை அப்படின்னு ஒரு சின்ன அறிவிப்பு அந்த பாஷை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அதை தெரிஞ்சவங்க அந்த வீட்டுக்குள்ளே போகலாம் அந்த வீட்டுக்குள்ளே போனால் அவங்க வந்து வரவேற்பாங்க உட்காருங்க சாப்பிட்டு போங்க ஓய்வு எடுத்துகிட்டு போங்க உங்களுக்கு என்ன வேணும் ட்ரெயின் டிக்கெட் எடுக்குமா எங்கே போயிட்டு உங்களுக்கு நான் ஏதாவது உதவி பண்ணணுமா பண்ணி எடுப்போங்க இப்பயும் அப்படி பல குடும்பங்கள் இருக்குது எனக்கு தெரியும் அந்த வீட்டுக்கு என்ன அடையாளம்னா ஒன்றும் இல்லை ஒரு காவி கூடி இருப்போம் அதை பார்த்தா அந்த பக்கம் போயிட்டு இருக்கிற சாது சன்னியாசில இருந்தால் அந்த வீட்டுக்கு போயிடுவோம் போய் உட்காந்துருவாங்க உட்காந்து கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட அவங்களே கூப்பிடுவாங்க அது ஒரு அறிவு அப்படின்னா எங்களால் முடிஞ்ச தவத்தை நாங்கள் கடைபிடிக்கிறோம் குடும்பஸ்தர் தான் ஆனால் நாங்களும் இந்த ஞான வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஞானத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ன்றது ஒரு அடையாளம் அப்போ காவி அப்படிங்கிறது சாமியாருக்கு மட்டுமே உள்ளது இல்லை எங்கெல்லாம் தவம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த தவத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறது பிரதிபலிக்கக்கூடியது இந்த காவி தியாகத்தை பிரதிபலிக்கிறது எந்தளவுக்கு யோசனை பண்ணிட்டாங்க ஆமாம் இது மாதிரி அவனுக்கு கட்டளை கொண்டு வர்றதுனா அவன் எந்த அளவுக்கு சைக்காலஜிக்கலாக அவங்க இருப்பாங்க அதனால தான் நம்ம நாட்டு ஆக்சுவலாக சொல்ல போனா நம்ம நாட்டு மன்னர்களுடைய கொடி எல்லா மன்னர்களுடைய கொடி காவி கொடி தான் அரண்மனையில் ஒரு கொடியில் மூளை மூளை கொடி பிறந்துட்டு இருக்கு அப்படின்னா அங்க வாழ்பவர்களே தவம் தான் அந்த அரண்மனையே தவம் ஏன்னா இந்த ஞானத்தோட வாழறது எவ்வளவு கஷ்டம்னு நீங்க மகாபாரதம் பார்த்தா புரியும் எல்லாம் கஷ்டம் துரியோதனும் இந்த ஞானத்தோட வாழ்ந்தாரு அவரும் ஞானத்தோட வாழறாரு அவர் அவரு உணர்ச்சிகளோட போராடுறாரு கடைசியா அடி வாங்கி உத வாங்கி இறந்தார் தப்பு கிடையாது தவம் அவர் தவத்தினுடைய முடிவு அப்படிங்க போது ஆனால் அடுத்த பிரிவு நறுப்பிரிவை அடைவார் இந்த இடத்துல இந்த அளவுக்கு ஜெயிக்க முடிஞ்சிருக்கு அவரால் அவ்வளோதான் அப்படி தவமாக வாழ்ந்தார்கள் அதனால எல்லா அரண்மனையிலையும் நம்ம நாட்டு கொடின்னா காவி கொடி தான் இந்த குடி நம்ம நாட்டு குடியில் எத்தனை ஆயிரம் வருஷமா காவி கொடி தான் இந்த நாட்டு குடி சிம்பல் மட்டும் மாறும் ஒருத்தருக்கு குரங்கு சிம்பல் ஒருத்தருக்கு புறா ஒருத்தருக்கு மயில் ஒருத்தருக்கு வேலு ஒருத்தருக்கு அம்பு ஏதாவது சின்னம் மட்டும்தான் மாறுமே தவிர கொடினா எல்லா நாட்டு மன்னருக்கும் நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா ராஜாக்களும் காவி கொடிதான் தான் இங்கு ஒரு தவம் நடக்கிறது அப்படின்னு இந்த புத்தகத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே அட்டையில் பார்த்தீங்கன்னா கொடியல் அது கொடி என்னன்னா காவி கொடி தான் உங்கள்கிட்ட பாருங்க காவி கொடி கொடி இருக்கா இல்லை இல்லை தெரியல பரவாயில்ல உள்ளுக்குள்ள எதுலேயும் கொடி தெரியல உள்ளுக்குள்ள குடித்து இந்த மாதிரி போட்டுருக்காங்க பாடம் குடி குடியிருக்கீங்களா குடிதான் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ரதம் வருகிறதுன்னா இது ஒரு தவமாகத்தான் வருகிறது இது ஒரு வேள்வி இந்த ரதத்தில் ஒரு வேள்வி நடந்து கொண்டிருக்கிறது என்பது அறிவிக்கப்படுகிறது என்ன வேள்வி ஈஸ்வர பாவனை அப்ப இங்க என்ன பண்றாருன்னா அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை தவமாக நடத்தி கொண்டிருக்கிறார் ஈஸ்வரா என்றுதான் வருகின்ற அன்பையும் பார்க்கிறார் அனுப்பும் அன்பையும் பார்க்கிறார் நிற்கின்ற எதிரியை பார்க்கிறார் தன்னை பார்க்கிறார் எப்படி ஈஸ்வர பவனையுடன் இப்படி வாழறது வேள்வி தவம் இந்த தவத்தை அறிவிக்கிறார் அப்போ இந்த கொடி இல்லாதவங்களோட போய் சண்டை போட முடியாது இந்த ராஜா இன்னொருத்தனும் இந்த தவத்தில் இருந்தா அவங்களோட தான் இவர் சண்டை போட முடியும் அப்போ இந்த தே சண்டைக்கு போடுறவங்க எல்லா தேர்லையும் கொடி இருக்கணும் யாருடைய தேர கொடி இல்லைன்னா இருந்தால் எவ்வளவு எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் சரி அவர் கூட போய் சண்டை போட முடியாது ஏன்னா தன் தகுதிக்கு அவன் லாயக்கு பேர் அவனும் தவத்தில் இருந்தான்னா நமக்கு நீ தவத்துல இருந்தா நானும் தவத்துல இருந்தா யுத்தம் பண்ணிப்பா இல்லைன்னா எதுக்கு நீ போதுக்கே நான் போய்க்கிறேன் அப்படி ஒதுங்கிப்பான் அப்படி இதெல்லாம் அறிவு அப்போ பார்த்தீங்கன்னா யுத்த காலத்தை பாத்தீங்கன்னாலே அது சாமியார் கூட்டம் மாதிரி தான் இருக்கு இன்னை பாஷையில சொன்னான் ஏன்னா எங்க பார்த்தாலும் காவி காவியா இருக்கு அன்னைக்கு நம்ம மன்னர்கள் எல்லாருமே காவிக்கு கீழே தான் வாழ்ந்தார்கள் அதெல்லாம் நடப்பு இல்லை மக்களே வீட்டுக்கு வீடு காவி கொடி வச்சுட்டு தான் வாழ்ந்தாங்க எங்க பார்த்தாலும் காவி காவியாக தான் இருந்தது கோயில் கோயில் அரண்மனைக்கு அரண்மனை எல்லாம் தவமாக வாழ்ந்தார் அப்படி இப்போ கூட முழு வீட்டில் காவல்புடியெல்லாம் கட்டிக்கிட்டா தப்பு கிடையாது சும்மா ஒரு சிம்பிள் நம்ம குழந்தையெல்லாம் பார்த்துட்டோம் ஒரு சின்ன அறிவு இது ஒரு தவச்சாலை இது ஒரு தவம் நினைக்கிறது தவத்தில் கூட குறைச்சிருக்கலாம் அதனால ஒரு அறிவு ஓகே ஆனால் இன்னைக்கு அதுக்கெல்லாம் பொருளை தப்பாக கொடுத்து விட்டு ஆனால் இந்த காபி குடிக்கே பொருள் தப்பாக இருக்கிறது தென்னிந்தியாவில் தான் காவி கொடின்னா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஹிந்து முன்னணிக்காரங்க பிஜேபிக்காரங்க ஆர்எஸ்எஸ்காரங்க விஸ்வகுந்து புருஷத்துக்காரங்க இப்படி இந்த ஹிந்து மதம் காரங்கன்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்க தான் காவி கொடி கட்டுவாங்க அப்படி ஆயிடுச்சு ஆனால் நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு அப்படி கிடையாது நார்த் இந்தியாவில் போயிட்டா எல்லா வீட்லேயுமே காவி கொடி இருக்கும் காவி கொடி இல்லாத வீடுன்னு ஒரு வீடு கூட கிடையாது என்ன எப்படி தமிழ்நாட்டில் பட்டாசு வெடிக்காத வீடுன்னா எத்தனை வீடு இருக்கும் கிறிஸ்தவ முஸ்லீம்கள் கிட்ட தவிர எல்லா வீட்லேயும் பட்டாசு வருஷத்துக்கு ஒரு தடவை வெடிச்சுட்றாங்க அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் குட்டி ஃபட்வா அப்படின்னு ஒரு நாள் இருக்கு ஒரு திருவிழா அந்த ஃபங்க்ஷன் வரும்போது எல்லா வீட்லேயும் காவி கொடி ஏற்றணும் நம்ம வீட்டில் பட்டாசு வெடிக்கிற மாதிரி எல்லா வீட்லேயும் காவி கொடியாக நீங்கள் ஏற்றி ஆகணும் அதுக்குள்ளே கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது பெரிய கொடி சின்ன கொடி எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு ஏ கொடி உயரமா இருக்கு ஏ கொடி உயரமா இருக்குன்னு நல்ல உயர்வு ஏற்றுவாங்க நான் நிறைய குடி கட்டுறேன் நிறைய குடி கட்டுறேன்னா நிறைய கட்டுவாங்க அதுக்குள்ளே கொஞ்சம் பட்டாசு ஒரு வீட்டில் கொஞ்சமாக ஒரு வீட்டில் அதிகமாக அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி ஃபட்பாட் வந்து நார்த் இந்தியாவில் எல்லா வீட்லேயும் ஏற்றுவாங்க அந்த குடியை அந்த அன்னைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் சுருட்டி வச்சுருவாங்க காவி குடி இல்லாத வீடு கிடையாது அது சுருட்டி கூட வைக்க மாட்டாங்க அது பாட்டு பறந்துட்டு இருந்தால் அதை மக்கி போயிடுவாங்க அந்த வருஷத்துக்கு அது அடுத்த வருஷத்துக்கு திரும்ப வாங்குவாங்க குடி வாங்கி அதை தச்சு கட்டி ஏற்றுவாங்க குட்டி ஃபட் ஸோ ಇದಕ್ಕೆ ಮಾತಾಡ್ತು ದ್ವಂದ್ವ ಮೋಹೇನ இது தொந்துவ மோகம்னு குழப்பம் நான் வேறு இந்த உலகம் வேறு உலகில் ஒன்று ஒன்றும் வேறு வேறுன்னு பார்க்கறது குழப்பம் ஞானி உண்மையை புரிந்து கொண்டு டீல் செய்கிறார் டீல் செய்கிறார் ஞானம் ஞாபகம் சின்னம் தப்பிக்கிறது கிடையாது தப்பிக்கிறார்னாலே அஞ்ஞானி தான் தப்பிக்க வேண்டிய நிலைமை இருக்கு ஞானிக்கு தப்பிக்க வேண்டிய நிலைமை கிடையாது எல்லாத்தையுமே சிங்க மாதிரி நிற்கிறார் சந்திக்கிறார் அதே சமயம் இது திருத்த முடியாத இடம்னாலும் அவர் விட்டுட்டு போறதுலயும் ஒன்றும் தயக்கம் கிடையாது அதுக்காக நான் உன்னை திருத்தி காட்டுறோம் திருத்தி காட்டுறோம்னு முரண்டு பண்ண மாட்டாரு பொண்ணு உங்க இஷ்டத்துக்கு இருந்துட்டு கொண்டு போறதுலயும் அவருக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஆனா இதே அஞ்ஞானி தூக்கி போட்டு போயிட்டு ஐயோ போட்டு விட்டனே போட்டு விட்டனே வேலை நான் அப்படி பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு வருதப்பட்டு இருப்பான் ஞானி அப்படி செய்ய மாட்டார் தூக்கி போட்டாச்சு போட்டாச்சு போயிட்டு இருக்கிறாரு அவ்வளோதான் இது நல்லா அப்படி பண்ணிருக்கலாம் இப்படி பண்ணிருக்கலாம் ஸோ அந்தந்த மொமெண்ட்டையும் அப்படி எப்படி சிங்கத்தை போல டீல் பண்றார் அந்த டீல் பண்ணுகிறார் எப்போ துவந்துவ மோகம் இல்லைன்னா அப்படி அப்படி டீல் பண்ணாம தப்பு தப்பா கிச்சடி பண்ணி வைக்கிறார் எதனால துவந்துவ மோகத்தினால் ஒரு அஞ்ஞானி இவ்வளவுதான் வித்தியாசம் ரெண்டு பேருமே டீல் பண்றாங்க அவர் ஞானத்துடன் இது பண்ணுறாரு இவர் துந்துவ மோகத்தினால் பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு இச்சா துவேஷ சமுத்தேன இந்த டீலாம் எப்படி பண்ணுறாருன்னா இந்த முதல்ல துந்துவ மோகம் இவருக்குள்ளே வருது துந்துவம் உண்மை இரண்டும் வேற வேறுங்கிறது உண்மைன்னு முதல்ல பார்த்துக்கிறாரு கன்ஃபார்ம்னு நினச்சிக்கிறாரு நினைச்சிட்டு அப்புறம் ஒரு இயல்பாக ஒருத்தருக்குள்ள ஒரு ஆசை வருது இது தேவைன்னு தோணுது இது தேவையில்லைன்னு தோன்றது இயற்கை ஏன்னா ஒரு ஞானிக்கும் சரி பசின்னு வருது பசின்னு வந்துச்சுன்னா இந்த காட்டில் எது சாப்பிட தகுந்தது எது சாப்பிட தகுதி இல்லாததுன்னு அவருக்கு தெரியும் ஒரு பழத்தை நோக்கி செல்கிறார் முள்ளிலிருந்து விலகி செல்கிறார் கரெக்ட் அப்போ அந்த முள்ளு கடையில கையை விட்டு முள்ளு குத்தாம கரெக்டா பழத்தை பிரிச்சு சாப்பிடுறாரு அப்போ அவரும் முள்ளிலேருந்து தப்பிக்கிறாரு பழத்தை நாடி செல்கிறார் கரெக்ட் இது வரைக்கும் தப்பு கிடையாது ஒரு ஞானிக்கும் இது இயற்கையாக இருக்கிறது அப்போ முள்ளிலிருந்து விலகுவது துவேஷம் பழத்தை நாடி செல்வது இச்சா இது தவறு கிடையாது இது சாதாரணமாக இருப்பது ஆனால் அஞ்ஞானி என்ன பண்றான் இந்த முள்ளச்சி சி சனியனை வந்து குத்து இது தேவை அது என்ன சனியனை திட்டத்துக்கு என்ன அது முள்ளுன்னா அப்படிதான் இருக்கும் அது பா கையை பிடிச்சி குத்தி பிடிச்சிச்சா ஆமா உங்க கையாண்டு போச்சுன்னா குத்து வீட்டுக்கு வந்து குத்திச்சா என்ன அந்த வேலையை அப்படி போய் டீல் பண்ணா அந்த மரம் போட்டுருக்குது முள் நீட்டிட்டு இருக்கா அந்த மாதிரி கை விட்டா குத்துந்தான் இப்போ அஞ்ஞானி வந்து சி சனியன் அப்படின்னு திட்டுறாங்க ஞானி வந்து ஜாக்கிரதையாக எடுக்கிறாரு அப்படியே குத்துனாலும் சரின்னு தொலைச்சிட்டு போகிறாரு அவ்வளோதான் இவ்வளவுதான் சார் வித்தியாசம் வேற ஒன்றும் ஞானிக்கு அஞ்ஞானிக்கு வித்தியாசம் வித்தியாசம் கிடையாது இந்த நிலைமை அஞ்ஞானி என்ன பண்றான்னா சீரியஸ் ஆகிடுறான் அவன் வீட்டு மரம் என்னை குத்துச்சு நான் அவன் மேலே கேஸ் பண்ண போகிறேன் <laughs> ஏ என்னடா நீ மரம் வச்சிருந்த உன்னை செடியை வாங்கிட்டு வந்து வச்சப்பே இந்த செடியை வைக்காத முள்ளு வரும்னு நான் சொன்ன கேட்டியா கேட்டியா சின்ன பிரச்சனையே பெருசாக்கி அப்புறம் அவனுக்கு இவனுக்கு பழைய கணக்கெல்லாம் புரட்டி பகை உணர்ச்சியை வளர்த்துக்கிட்டே என்ன பண்ணுறான் பெருசாகி விட்டுறான் இதுதான் சமுத்தேன அவருக்கும் இருக்கு இச்சா இருக்கு துவேஷம் இருக்கு இச்சையே நோக்கி போறாரு படத்தை நோக்கி போறாரு முள்ள வேண்டாங்கிறார் முள்ள சாப்பிட்றதுல கரெக்டா படத்தை மட்டும் சாப்பிட்றாரு ஆனா அது ஞானி சாப்பிட்டு போறாரு குத்துன முள்ள தாங்கிட்டு போறாரு அவர் ஒன்றும் பேசவில்லை ஆனா அஞ்ஞானி அவனுக்குள்ள இந்த இச்சையும் வெறி பிடிக்குது துவேஷமும் வெறி பிடிக்குது நான் இந்த பழத்தை பறித்து காட்டுறேன் பார் அடைந்தால் மகாதேவி இல்லைன்னா மரணதேவி நான் இதை அடையாமல் விட மாட்டேன் பாரு அப்படின்னா வெறி பிடிச்சவனாக அதே போல் முள்ளிலேருந்து தப்பிக்கிறதுக்கும் பெரிய ட்ராமா பண்ணுறான் இந்த ட்ராமாவிலேயே வாழ்க்கையை அடிச்சுக்கிட்டு பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆக்கி கௌரவ பிரச்சனையாக்கி சச்சரவுகளை பண்ணி நாலு பேர் என்னை நல்லா நினைக்கணுங்கிறதுக்காக கவனம் போட்டு கடைசியாக பழம் சாப்பிட்றதும் பறிக்கிறது கூட விட்டான் நாலு பேர் என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு பா நான் காட்டுறேன் பாருன்னு காட்ட போய் நாள்ல கீழே விழுந்து எழுந்துருச்சு இதுதான் சமுத்தம் இந்த இச்சாவும் துவேஷமும் வெறி பிடிக்கிறது வெறி பிடித்த நாள் அப்படின்னு இச்சா துவேஷ நாள் அப்படின்ட்டு இச்சா துவேஷ சமுத்தேன அப்படின்னா இந்த வெறிங்கிறதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை என்னன்னு தெரியல வெறி ದ್ವಂದ್ವಮೋಹೇನ ಇಚ್ಛಾ ದ್ವೇಷ ಸಮುತ್ತೇನ ಹೇ ಭಾರತ ಅರ್ಜುನ என்ன ஆகுதுன்னா சர்வபூதானி இந்த இடத்துல பூத்தானின்னா உயிரினங்கள் எல்லா உயிரினங்களும் சம்மோகம் மோகம் யாந்தி சம்மோகம் யாந்தி மோகம் யாந்தி யாந்தின்னா அடைகின்றன எதை அடைகின்றன மோகம் யாந்தி மோகத்தை அடைகின்றன துந்துவ மோகத்தினால் முதல்ல என்ன துந்துவ மோகம் தான் முதல் மோகம் மோகத்தினுடைய பிகினிங் நான் வேறு இது வேறுன்னு சிந்திக்க ஆரம்பிச்சது அதை வைத்து கட்ட கட்டப்பட்ட கட்டிடங்கள்லாம் சாதாரணமாக மோகம் எல்லா குழப்பங்களும் ஸோ சமம் அந்த குழப்பங்களை எல்லாம் சரியாக அடைகின்றன யாந்தி அப்படின்னா சரியாக அடைகின்றன என்ன குழப்பம் அடைஞ்சிட்டு அவன் குழப்பத்தில் இருக்கானே அவனுக்கு தெரியாது அதுதான் சமூகம் குழப்பத்தில் இருக்கே சார் தெரிஞ்சா அது போதும் நான் ஒன்றும் குழப்பத்துலலாம் இல்லை நான் சரியாக தான் இருக்கேன் அப்படின்னு குழப்பத்தில் உலகிட்டு இருக்கா பாருங்க இது சம்மோகம் சம்மோகம் யாப்பி யாரு இந்த சர்வபூத்தாமி எல்லா உயிரினங்களும் இந்த சம்மோகத்தை அடைகின்றன அப்படின்னா குழப்பத்தில் இருக்கேன்னு தெரியாத குழப்பத்தை அடைகின்றன எங்கே சர்கே சர்கேன்னா இந்த சிருஷ்டியில் இந்த உலகத்தில் ஏன்னா இந்த சிருஷ்டியினுடைய டெக்னிக் அப்படிதான் இருக்கு அதனால வார்த்தை கொண்டு வராது இது ஏன் சார் இப்படி இருக்குன்னா ஏ சிருஷ்டியே அப்படிதான் அப்படியே இது ஏன் அப்படி இருக்குன்னா அப்படிதான் இது என்ன சார் கே என்ன சார் கேமராவில் இங்கே மட்டும் கண்ணாடி வச்சிருக்காங்க உடனே போயிடாது அங்கெல்லாம் இப்படி கரெக்டாக இரும்புல வச்சிருக்கிறாரு இங்கே முன்னாடி மட்டும் கேமராவில் கண்ணாடியில் வச்சுட்டு கீழே போட்டால் உடஞ்சிரும் உடஞ்சிருங்கிறாரு சில நேரம் அதையும் இரும்புல பண்ணியிருக்கலாம் ஏய் லூசு கேமரானாலே அப்படிதான் அப்புறம் ஏன் சார் கடவுள் உலகத்தில் உயிரினங்கள் எல்லாம் இந்த மாதிரி மோகத்தை வச்சு அனுப்புனாரு மோகம் இல்லாமல் படைச்சிருக்கலாமே சிரிச்சின்னாலே அப்படிதான் சரி அப்படி மோகம் இல்லாமல் சிரிட்டியை ஒன்று பண்ண முடியாது சிரிச்சின்னா அது அப்படிதான் டெக்னாலஜி அது அப்படிதான் இருக்கும் சமூகம் யாத்தி மோகத்தை அடைகிறார்கள் எங்கே இந்த சிருஷ்டி ஏன்னா இந்த சிருஷ்டி அப்படிதான் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக சர்க்கே அப்படின்னு கொண்டு வரார் இந்த சர்க்கத்தில் இந்த சிருஷ்டியில் உலகத்தில் இந்த உயிரினங்கள் இப்படி இந்த சமூகத்தை அடைகின்றன ஹே பரந்தப்ப இந்த அர்ஜுனன் பரந்தப்ப அப்படின்ட்டு ஒரு பேர் பரந்தப்பன்னா என்ன பரந்தபதி இது பரந்தப்ப பரம்னா எதிரிகளை எதிரிகள் இது ஞானத்திற்கு எதிரி அஞ்ஞானம் அஞ்ஞானத்தை அழிப்போம்னு வச்சுக்கலாம் இல்லை சாதாரண இருக்கும் எதிரிகளை அழிப்போம்னு வச்சுக்கலாம் எதிரிகளை அழிக்கிறதுக்கு அர்ஜுனனுக்கு ஒன்றும் கஷ்டமே கிடையாது தப்பன்னா தப்பிப்போம் தப்பன்னா எரித்தல்னு அர்த்தம் எதிரிகளை எரித்து பொசுக்குவோம் அதனால அட்ரஸ் இல்லாமல் பண்ணுறோம்னு அர்த்தம் அதனால பண் அப்படின்னு இவனுக்கு பேர் அர்ஜுனருக்கு பேர் ஏ அர்ஜுனா எல்லா எதிரிகளையும் நீ அழிச்சிருக்கிற நீ அதில் பெரிய கிங்கு அதனால தான் உனக்கு பட்ட பேர் இருக்கு பரத்தப்பன்னு இந்த எதிரிகள் எல்லாம் அட்ரஸ் இல்லாமல் பண்ணுற அவன் இருந்ததுக்கான அடையாளம் கூட இல்லாமல் நீ பண்ணி விட்டுற இந்த துந்துவ முகத்தையும் உன்னால் அப்படி செய்ய முடியும் இந்த துந்துவ முகமும் உனக்கு எதிரி உன்னால் அதையும் பண்ண முடியும் தப்ப நீ பரன் பரான் எதிரிகளை எல்லாம் நீ தப்பிக்கக்கூடியவன் எரித்து பொசுக்கக்கூடியவன் நீ நினைச்சிருந்தா இந்த துந்துவ முகத்தையும் எரித்து பொசுக்க முடியுமே உன் பட்ட பேரை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு ஒரு பஞ்ச் பண்ணுறாரு வேற ஒன்றும் கிடையாது பரந்தப்ப நீ பெரிய பரந்தப்பன்னு பேசிகிட்டு இருக்கிற உன்னை எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க பிரஜா இதை கூட பண்ண முடியாமல் இருக்கியா ஏ பரந்தப்ப இதை செய் அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு உள்ள அர்த்தம் பரத குலத்தோன்றலே குலத்தோன்றலேன்னா அர்ஜுனா உலகில் உலகில் விருப்பு வெறுப்புகளால் விருப்பு வெறுப்புகளால் உண்டான சுகம் சுகம் வணக்கம் உடைய உடைய இரட்டைகள் வடிவான இரட்டைகள் மயக்கத்தினால் மயக்கத்தினால் எல்லா உயிரினங்களும் எல்லா மிகுந்த அறியாமையை அடைகின்றன அடைகின்றன அதாவது இவர் வந்து இந்த விருப்பு விருப்புக்களை துந்தம்னு சொல்றாரு தப்பு கிடையாது இந்த அர்த்தத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா கிராமட்டிக்கலாக அனுமதிக்கும் விருப்பு விருப்பு இரண்டு இரட்டை அப்புறம் துந்துவங்கிறது வார்த்தைக்கு பொருள் இரட்டை அதனால் நான் இதுக்கு செட் பண்ணுறதுனால செட் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் இது ஒரு நல்ல பொருள் அப்படி அவர் செட் பண்ணுற மாதிரி அப்படி செட் பண்ணால் இச்சா துவேஷம் மட்டும் இல்லை எல்லா விதமான இரட்டைகள் இருக்கு வெயில் குளிர் இதெல்லாம் இந்த நன்மை தீமை நன்மைனா எனக்கு வருவது நன்மை எனக்கு வருவது என்று பிரித்து பார்க்குறது இதெல்லாம் கூட இரட்டைகள் இந்த ரெட்டைகள்லாம் எனக்கு என்னை அழைக்கிறது இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது இந்த இவன் எனக்கு உதவி செய்யறவங்க எனக்கு கொல்ல பண்ணுறாங்க அதனால் நான் இவன் எனக்கு வேணும் இவன் எனக்கு வேண்டாம் ஸோ இதெல்லாம் இரட்டை இந்த மாதிரி இரட்டைகளுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வெறி பிடிச்சிட்டு இருந்தாலும் அதுவும் நம்மளை சொல்ல பண்ணும் இவர் வந்து அந்த அர்த்தத்தில் பொருள் இருக்கிறாரு இந்த அர்த்தத்திலும் பொருளை இருக்கலாம் தவறு கிடையாது அப்படி இந்த இரட்டைகளுக்கு பெரிய மரியாதை கொடுத்து அதெல்லாம் உண்மை உண்மைன்னு அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அந்த விஷயத்தில் வெறி பிடிச்சிட்டு இருந்தாலும் நமக்கு வந்து கஷ்டம் முடிகிறது அதையும் ஒரு மீன் பண்ணுறேன் அப்படி வச்சுக்கோங்க ஓகே மணி ஆயிடுச்சு போதும்னு நினைக்கிறேன் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு தான் சொன்னேன் அதனால இனிமேல் தொடர்ந்தால் ரொம்ப கஷ்டம் அப்புறம் ராத்திரி எட்டு மணியாக போடுறது மொழிக்கு செவன் நாளைக்கு பண்ணுவோம் ஸ்கைப்பில் ஸ்லோகத்தை படிச்சிடலாம் इच्छाद्वेष इच्छाद्वेष समुत्थेन समुत्थेन द्वन्द्वमूलेन द्वन्द्वमूलेन भारत भारत सर्वभूतानि सर्वभूतानि सम्मोहं सम्मोहं सर्गे यान्ति सर्गे यान्ति परन्तप परन्तप ஓம் பெற்ற கல்வி வாழ்விதனில் பெற்ற கல்வி வாழ்விதனில் பயனதை உடன் தரட்டும் பயனதை உடன் தரட்டும் சொன்ன குரு பரம்பரையின் சொன்ன குரு பரம்பரையின் ஆசிகள் துணை வரட்டும் ஆசிகள் துணை வரட்டும் கற்ற சாஸ்திரம் என்னை கற்ற சாஸ்திரம் என்னை கைவிடாது இருக்கட்டும் கைவிடாது இருக்கட்டும் சாஸ்திரத்தை என்றும் நானும் சாஸ்திரத்தை என்றும் நானும் கைவிடாது இருப்பேனாக கைவிடாது இருப்பேனாக இறையே நின் லீலை நூல் என்னறிவை காவாயோ என்னறிவை காவாயோ மெய்யறிவை விலகி வாழும் இடைநிலை வேண்டாம் என்றும் வேண்டாம் என்றும் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம் ஹரி ஓம் அதாவது இந்த விஷயத்தில் ஒரு ஃபார்முலா ஞாபகம் இருக்கும் என்ன விஷயம்னா முன்னாடி ஒன்று பேசிட்டோமே அதாவது அந்த ஞானி வந்து காசு மாட்டார்னு ஒரு டாபிக் பேசிட்டோம் இந்த மாதிரி விஷயங்களை என்ன நம்ம ஞாபகம்னா நம்ம முடிவெடுக்கிறதுக்கு விஷயங்களை டீல் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஃபார்முலா என்னை பொறுத்தவரை இந்த ஃபார்முலா சரின்னு தோன்றது அவங்கவுங்களும் மனசாட்சியோட ஆராய்ச்சி பண்ணிக்க வேண்டியது அல்லது நம்மளோட சிறந்தவங்கள்ட்ட கலந்து பேசிக்க வேண்டியது என்னென்னா நான் எதன் ஆதாரத்தில் இருக்கிறேனோ வாழ்கிறேனோ எதன் ஆதாரத்தில் நான் வாழ்கிறேனோ அதை நான் குறை சொல்ல முடியாது எதனால் நான் பிறந்தேனோ அதை நான் குறை சொல்ல முடியாது இதெல்லாம் முதல் பேசிக் ஃபார்முலா எதனால ஒருத்தன் பிறந்தானோ அதை குறை சொல்ல முடியாது இதுதான் வேதிக் விஷயம் அதனால உலகத்தில் பல பேர் வந்து உதாரணத்துக்கு பாருங்களேன் சொல்லலன்னா இப்போ ஆண் பெண் உறவை வந்து உலகம் கொச்சைப்படுத்துகிறது சீச்சி அசிங்கம் ஆனால் நம்ம தர்மம் அதை கொச்சையாக பார்த்ததே கிடையாது இப்போ தான் வெள்ளக்காரங்க வெளிநாட்டுக்காரங்களை பார்த்து பார்த்து அப்படி பேசுகிறாங்க அப்படிலாம் கிடையாது ஏன்னா நீ பிறந்ததே ஆண் பெண் உறவுக்கு அப்புறம் நீ அதை போய் கொச்சையை பேசுறதுக்கு முடியும் அது தெய்வீகம் தெய்வீகமானது அது இறைவன் கொடுத்தது அப்படிதான் பார்த்தாங்க அதனால தான் கோவில்கள்லேயும் அது சார்ந்த சிற்பங்கள்லாம் பார்க்குறோம் அதனால நம்ம அப்படி பேசக்கூடாது அப்படி நினைக்கக்கூடாது அப்படி நடத்தக்கூடாது அப்புறம் அதே போல் இப்போ என் உடம்புல தவிர்க்க முடியாம வேர்வை வருது அப்படின்னா நான் வந்து வேர்வை குறை சொல்ல முடியாது கரெக்ட் வேர்வை இருக்க வேணா அந்த ஸ்மெல்ல என்ன பாதிக்காத மாதிரி குறைச்சிக்கலாம் கழுவிக்கலாம் அவ்வளவுதான் குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை வேர்வையை நான் குறை சொன்னேன்னா நான் பிளேம் பண்ணால் முதல்ல நான் சாகணும் அப்போ தான் அந்த உடம்புல வேர்க்காம அதனால அந்த ஆர்குமெண்ட்டை நம்ம கொண்டு வர முடியாது அதே போல நாம் எதை சார்ந்து இருக்கிறோமோ எதை சார்ந்து வாழ வேண்டிய நிலையில் இருக்கிறோமோ எதை சார்ந்து வாழ்கிறோமோ அப்போ நான் சரி என் வாழ்க்கை சரின்னா நான் எதை சார்ந்து இருக்கிறேனோ அதையும் சரின்னு தான் சொல்லியாகும் அதையும் சரின்னு வச்சுக்கிட்டு தான் நீங்க கணக்கை டீல் பண்ணணும் செட்டில் பண்ணணும் நான் வந்து இவர் கொடுக்குற சாப்பாட்டை சார்ந்து வாழ்வேன் ஆனால் அவர் சம்பாதிக்கிற முறையை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா சா தயவு செஞ்சு நீ சாப்பிடாம இராத அவ்வளோதான் இல்லை இல்லை பசிக்குது அப்போ நான் சாப்பிடணும் சாப்பிடு ஆனால் அப்படின்னா நீ அவர் சம்பாதிக்கிற முறையை நீ வந்து பிளேம் பண்ணாத குற்றம் சுமத்தாத ஆனால் அவர் சம்பாதிக்கிற முறை தப்பு தானே சார் தப்பு தான் ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னா நீ என்ன பண்ணணும்னா அதுக்குள்ள அவர் பக்கம் ஏதோ ஒரு லாஜிக் இருக்குங்கிறத நீ பார்க்க பழகு அவர் பக்கம் ஏதோ ஒரு காரணம் இருக்கு அவர் அப்படி இருக்கிறதுக்கு அந்த இடத்துல இருக்கிறதுக்கு அது அது நான் தர்மப்படி சம்பாதிச்சா ஒத்துப்பேன் அதர்மப்படி சம்பாதிச்சா ஒத்துக்க மாட்டேன் சரி அப்போ தர்மப்படி சம்பாதிச்சது மட்டும் வாங்க அதர்மப்படி சம்பாதிக்காத வாங்காத அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா ஊருக்கெல்லாம் அட்வைஸ் பண்றாரு தர்மப்படி சம்பாதிக்க வேண்டும் அதர்மப்படி சம்பாதிக்காதே அப்படின்னு சொற்பொழிவு எடுத்துட்டு அப்புறமேலுக்கு டொனேஷன் புக் பண்ணிட்டாரு கொஞ்சம் ஆசிரமம் கட்டணும் பணம் பணம் கொஞ்சம் பணம் கொடுப்பா தர்மப்படி சம்பாதிக்கிறவன மட்டும்தான் நீ வாங்கணும் அதர்மப்படி சம்பாதிச்சப்ப வாங்கிருக்கவே கூடாது இன்னைக்கு நாட்டுல யாரும் அதர்மம் இல்லாம சம்பாதிக்கவே முடியாத சூழ்நிலையில இருக்காங்க அப்படி அந்த படத்தை வாங்கி ஆசீர்வாதம் கட்டுறதே தப்ப போயிடும் அப்பனா நான் இப்ப என்னதான் சார் பண்றது அப்படின்னா நீ என்ன சொல்லுங்க தர்மப்படி சம்பாதிக்கிறதும் நல்லதுதான் அதர்மப்படி சம்பாதிக்கிறதுனால பாப்பம் வருது முடிஞ்ச வரைக்கும் செய்யாம இருக்க முயற்சி பண்ணுவோம் முடிஞ்சா அவாய்ட் பண்ணிக்கிங்க ஏன்னா அந்த பாப்பம் வந்து திரும்ப உங்களுக்கு சிரமத்தை கொடுக்க தான் போகுது எதுக்கு தேவையில்லாமல் திரும்ப கஷ்டம் தான் வரதான் போகுது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுவோம் இதுதான் மரியாதையாக இருப்பாங்க இதுலேருந்து இறங்கி போய் ஐயய்ய சிச்சி சிச்சி கரும கருமா அதர்மம் பண்ணி அப்படி என்னத்த பணத்தை சம்பாதிக்கணும் எதுக்கு எதுக்கு அந்த தொழில் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு வசூல் முத்தத்தை நீட்டுற நேர பேச்சு நேர்மைங்கிறது அப்பா நீ அது மாதிரி நீ பேசுறத நிறுத்து அப்புறம் நீயே பேசிட்டு நீயே அப்புறம் என்ன மாற்றி அந்த பணம் அப்புறம் உனக்கு இருக்கு அதர்மம் செஞ்ச பணத்தை நீயே வாங்குற அவங்க கொடுத்த சாப்பாடு நீயே சாப்பிடு அது யாராவது ஒருத்த இந்த இந்த கொஷினை வச்சாங்கன்னா அந்த டோட்டல் இதே போயிடுச்சு இதெல்லாம் கேட்க ஆள் இல்லாமல் தப்பிச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் ஜாக்கிரதை அவ்வளோதான் எப்பயுமே பிடிவாத பேச்செல்லாம் இந்த தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு என்ன பேசுகிறவங்களுக்கு கூட ரெண்டாவது எப்படி பேசுகிறோங்கிறது ரொம்ப நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கருத்தை வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு தவறு நடந்துச்சுன்னா நம்ம நம்மள மாட்டிப்போம் அதனால தான் நான் இந்த மாதிரி சிக்கலான நேரத்தெல்லாம் வரும்பொழுது நான் என்ன சொல்லிடுறேன் இது வரைக்கும் என்னோட ஆராய்ச்சியில் எத்தனை இருந்து என் மனசாட்சிக்கு நான் பேசுகிறேன் நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு ஆராய்ச்சி பண்ணுவீங்க இன்னும் சிறந்த ஞானிகிட்ட குருநாதர் கலந்து பேசி நீங்கள் முடிவு பண்ணுவீங்க நமக்கு தெரியாது என் மனசாட்சி இது வரைக்கும் இப்படி சொல்லுது நான் சரின்னு நினைக்கிறேன் என்ன ஒருவேளை தவறு இருந்தால் இது வரைக்கும் இறைவன் எனக்கு அதை காட்டில் அதுக்குள்ளே புண்ணியப்படுறது எனக்கு ஒரு நாள் பெரிய வந்து நான் பார்த்துக்கிறேன் நான் உண்மையிலே சொல்கிறேன் நான் ஏதோ தப்பிக்கிறதுக்காக சொல்கிறேன்னு நினைக்கிறேங்க என் மனசை நான் இப்படி தான் வச்சுக்கிறேன் ஏன்னா எது என்னெல்லாம் டேட்டா கிடைச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சிந்திக்கிறோம் யாராக இருந்தாலும் அப்படி தான் ஞானியோ அஞ்ஞானியோ கையில் இருக்கிற டேட்டாவுக்கு தான் சிந்திச்சாகணும் கையில் இல்லாத டேட்டாவுக்கு யாரும் சிந்திக்க முடியாது முடிவு இருக்கிறது இது வரைக்கும் எனக்கு கிடைச்சிருக்கிற போதனை இருக்கிற தகவல்களுக்கு நான் இந்த மாதிரி யோசிக்க வேண்டியிருக்கு